الله العلي العظيم فقامت المصطفى صلى الله عليه وسلم للسائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه صدق رسول الله صلى الله عليه وسلم இனிமான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவனது படைப்புகள்ல எதை விரும்புகின்றானோ அதை தெரிவு செய்கின்றான் தேர்ந்தெடுக்கின்றான் அல்லாஹுடைய சுண்ணத்து அவன் படைப்புகளை படைப்பான் படைத்து விட்டு அந்த படைப்புகள்ல எதை விரும்புவானோ அதை தெரிவு செய்வான் அதை தேர்ந்தெடுப்பான் வானங்களை படைத்தான் ஏழாவது வானத்தை தெரிவு செய்தான் சொர்க்கங்களை படைத்தான் ஜன்னத்தில் சிறுதோசை தெரிவு செய்தான் பூமியை படைத்தான் அதுல மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் அந்த இடங்களை தெரிவு செய்தான் நாட்களை படைத்தான் வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான் நேரங்களை படைத்தான் ஃபஜ்ருடைய நேரத்தை சஹஜத்துடைய நேரத்தை அல்லா தெரிவு செய்தான் அந்த பகல்களை படைத்தான் அதுல அரபாவுடைய பகல் அல்லா தெரிவு செய்தான் இரவுகளை படைத்தான் அது லைலத்துல் கதருடைய இரவு தெரிவு செய்தான் மனிதர்களை படைத்தான் அவர்கள நபிமார்களை நபிமார்களை படைத்தான் அவர்கள் ரசூல்மார்களை தெரிவு செய்தான் ரசூல்மார்களை படைத்தான் அவர்கள் ஒலுல் அசும் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க ஐந்து நபிமார்களை ரசூல்மார்கள் தெரிவு செய்தான் அப்படிப்பட்ட ரசூல்மார்களை உருவாக்கினான் அவர்கள் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவங்களை தெரிவு செய்தான் வேதங்களை இறக்கி வைத்தான் குரான தெரிவு செய்தான் மலாய்க்காமார்களை படைத்தான் அவர்கள் ஹசரத் ஜிப்ரஹில் மீகாயில் மலக்குல் மோத் போட்கொத்த அந்த மலாய்க்காமார்களை தெரிவு செய்தான் மாதங்களை படைத்தான் அதில் ரமலானுடைய மாதத்தை தெரிவு செய்தான் ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமானது பிரசித்தமான குரான் அல்லா விளங்கப்படுத்தும் உங்களை ரப்பு எதை விரும்புறானோ அதை அவன் படைப்பான் அந்த படைப்புகள்ல அவன் எதை விரும்புவானோ அதை எஃப்டிஆர் செய்வான் அதை தேர்வு தெரிவு செய்வான் தேர்ந்தெடுப்பான் இது அல்லாவுடைய நடைமுறை முசா அலி இஸ்லாம் மதியனிலிருந்து எகிப்துக்கு போறாங்க தன் குடும்பத்தாரோட அவங்களுக்கு தேவை வெளிச்சம் வெளிச்சம் தேவைப்படுது வெளிச்சம் தேடி மூசா அலைசலாம் போறாங்க அல்லாஹ் விரும்பினான் நபி மூசாவுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்கும் மூசாவுடைய உள்ளத்தை பிற ஹாசமாக்கி வைக்கணும் தவராத் வேதத்தை அவருக்கு இறக்கி வைக்கணும் அல்லாவோட பேசக்கூடியவராக நபி மூசாவை ஆக்கணும் என்று அல்லாஹ் விரும்பிட்டான் இதனால நபி மூசாவை பார்த்து அல்லாவுடைய புறத்திலிருந்து சத்தம் வருது மூசா ஒரு நாள் அல்லா விளங்கப்படுத்துறான் முசா பஹல அலை நீ ரெண்டு செருப்பையும் கலக்குங்க இன்னைக்கு பில்வாதில் முகத்த சித்துவா நீ இருக்கிற ஏரியா இருக்கிட்டானே பரிசுத்தமான ஏரியா சுவா பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க என்று சொல்லி போட்டு அவங்கள பார்த்து அல்லா சொன்னான் வானக்தர்த்துக்க உங்களை நான் எஃப்தியார் செஞ்சிருக்கிறேன் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று என் மூசா அலை சலாத்து அவங்கள பார்த்து அல்லா சொன்ன அந்த வகையில அங்கேயான ரமலானுடைய மாதம் பரிசுத்தமான மாதம் முபாரக்கான மாதம் ரமலான் மாதம் பறக்க செய்யப்பட்ட மாதம் ரமலான் மாதத்தில்தான் பரிசுத்தமான குரான இறக்கி வைப்பதற்கு பரிசுத்தமான குரான் உட்பட மற்ற வேதங்களை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹு தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதம் தான் ஷஹரு ரமலான் அல்லது குரான் ரமலான் மாதத்தை பத்தி அல்லா சொல்லக்குள்ளே குரான் எப்படி விளங்கப்படுத்துறான் ரமலான் மாதம் அது குரான் அறிக்கைக்கப்பட்ட மாதம் ரமலான் என்றாலே அர்த்தம் சுட்டரிக்கக்கூடியது சுட்டரிக்கக்கூடியது சுட்டரிக்கக்கூடியதனால அர்த்தம் என்ன என்றால் மனிதனை மனித புனிதனாக ஆக்கி அவன் செஞ்ச தப்புகளை தவறுகளை பாவங்களை குத்தங்களை அவனை மன்னிச்சு மனித புனிதனாக ஆக்கக்கூடிய மாதம் தான் ரமலான் மாதம் ரமலான் மாதம் அல்லாஹு மகானகுவத்தாலா இந்த ரமலான் மாதத்துடைய மகத்துவத்தை மனிதர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது ரசூலுல்லாஹி அலிவசல்லம் அவங்க ரமலான் வாரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா இடத்துல துவா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹும் பாரிக்கலனா பி ரஜப ரமலான் யா அல்லாஹ் ரஜப் மாசத்திலேயும் எங்களுக்கு பறக்க செஞ்சிரு ஷபான் மாசத்திலையும் எங்களுக்கு பறக்க செஞ்சது ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசிபாக்குது என்று சொல்லுவாங்க ரமலான் வாரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிடுவாங்க அதுக்கான துவாசிய ஆரம்பிச்சிருவாங்க சரப்பு சாலிகள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய அடையாளங்களை கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க ரமலான் மாதம் வருவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரமலானுக்கான தயாராகிடுவாங்க இந்த ரமலானத்தை நாங்க எப்படி வரவேற்கிறது இந்த ரமலான் நாங்க எப்படி எதிர்கொள்றது இந்த ரமலான் மாதத்துல என்னென்ன அமல்களை செய்யறது என்பதை அவங்க எதிர்பார்த்து அதற்குண்டான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ரமலான் மாதம் கழிஞ்சு சுமார் ஆறு மாதங்கள் வரையில அவங்க கவலைப்படுவாங்களாம் இந்த ரமலான் மாதத்துல நான் எப்படி என்ன அமல் செஞ்சேன் அல்லாக்கு பொருத்தமான என்ன அமல் செஞ்சேன் என்று அதை நினைச்சு கவலைப்படுவாங்க இது சலப்பு சாலிகளுடைய நடைமுறையாக இருந்ததாக கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க சகோதரர்களே அல்லாஹு மகானுவத்தால இந்த மாதத்தை மனித புனிதர்களாக நாங்கள் ஆகுவதற்காக வேண்டி எங்களுக்கு கனிமத்தாக தந்த மாதம் இந்த மாதத்தை அல்லாஹு மகானுவத்தால மூன்று பெரும் பிரிவுகளை ஆக்கி வச்சிருக்கிறோம் முதலாவது பத்து அல்லாஹுடைய ரஹமத் என்று சொல்லக்கூடிய அருள் மலை அடியார்களை நோக்கி மலையாக பொழியக்கூடியது அல்லாஹுடைய ரஹமத்துக்கு அதுக்கு இல்ல கிடையாது ஆழம் கிடையாது குரான் அல்லா விளங்கப்படுத்துறார் இன்ன ரஹ்மத்தி வசத்துக்குள்ள செய் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் என்னுடைய ரஹ்மத்தை மிகச்சிட்டு அல்லாவுடைய மிக முக்கியமான ரெண்டு திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் இறக்கமுள்ளவன் அவன் கருணையாளன் அந்த அல்லாவுடைய ரஹ்மத்து அடியார்களை மலையாக பொழியக்கூடிய பகுதிதான் முதல் பத்து இரண்டாவது பத்து மகசிரத்து மகசிரத் என்பது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு அடியார்களை நோக்கி விரைந்து வரக்கூடியது அல்லாவுக்கு மகானகத்தால அவன் மன்னிக்க கூடியவன் அவன் பாவம் செய்து தன்னிடத்தில சௌபா செய்யக்கூடிய அடியார்கள் அல்லா விரும்புறான் பரிசுத்தமான குரான் அல்லா விளங்கப்படுத்துறான் இன்னல்லா இழிப்பு தவாபீன் யாரெல்லாம் அல்லா இடத்துல மனம் திறந்து பாவ மன்னிப்பு கூறுறாங்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய முகப்பத்து கிடைக்கும் மனிதன் சொன்னா தப்புக்கும் தவறுக்கும் மறதிக்கு மத்தியில படைக்கப்பட்டவர் அதிசல வரை சொல்லா சொன்னாங்க மனிதன் வந்து தப்புக்கும் தவறுக்கும் இடைப்பட்டுள்ள உள்ளவன் வந்து மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் கொள்ளு பணி ஆதம கத்தாவும் மனிதன் தப்பு செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடியவங்கள சிறந்தவங்க யாரு அத்தவாபீன் தௌபா செய்யக்கூடியவங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க அல்லா பரிசுத்தமான குரான்ல விளங்கப்படுத்துறது பொல்யா இபாதி தங்களுடைய ஆத்மாக்களுக்கு என்னுடைய அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே உரிமையோடு அல்லா கூப்பிடுறான் இபாதி ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்கணத்து ரஹமத்தில்லா நீங்க யாரும் அல்லாட ரஹமத்தில் ராசி ஆகிடாதீங்க இன்னும் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இன்னஹுவல் கபூர் ரஹீம் அவன் மன்னிக்க அவன் உள்ளவன் அதிசல வரையிலே ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் பகல் நேரத்துல பாவம் செய்யறான் அவன் பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹுமானால இரவு நேரத்தில் தௌபாவுடைய கதவை திறந்து வைக்கிறான் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் பாவம் செய்கிறான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹுமானால பகல் நேரத்தில் தௌபாவுடைய கதவை திறந்து வைக்கிறார் இது எதுவரையில நடக்கும் என்று சொன்னா அத்தா தத்துல அஷம்சு மின் மகரிபிஹா ஒரு நாள் வரும் ஆண்களும் பெண்களும் சூரியன் உதயமாக எதிர்பார்த்திருப்பாங்க பழமையாக சூரியன் உதயமாகிறது கிழக்கில அது மறைகிறது மேற்கில் ஒரு நாள் வரும் அந்த கிழக்கில சூரியன் உதிக்காது பழமைக்கு மாற்றமாக சூரியன் உதிக்கும் மேற்கில எப்ப மேற்கில சூரியன் உதயமாகவும் கிராமத்துடைய பெரிய பத்து அடையாளங்கள் இருக்கின்றன பெரிய பத்து அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் தான் கிழக்கில உதிக்கக்கூடிய சூரியன் கிழக்கில உதிக்காம மேற்கில உதிக்கிறது எப்ப சூரியன் மேற்கில உதயமாகமோ அன்றுடன் சௌபாவுடைய கதவு மூடப்பட்டிருக்கிறது அந்த சுவர்க்க வாசியர் அந்த சுவர்க்கத்தில் அந்த மதுவை எப்படி அருந்துவாங்க அந்த கிண்ணங்கள் எப்படி இருக்கும் அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள அந்த மலாய்க்காமார்கள் எப்படி வரவேற்பாங்க அந்த சுவர்க்கத்தில் சில ஊழியர்கள் சில வில்தானன் முகல்லதூன் அங்க சில பணிவிடையாளர்கள் சின்னஞ்சிறு பாலகர்களை போல சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க ஹிஜ்மத் செஞ்சு கொண்டிருப்பாங்க இதெல்லாம் பரிசுத்தமான குரான்ல பேசுறான் சொர்க்கத்துல சொர்க்கத்தை பத்தி எல்லாம் பரிசுத்தமான குரான்ல பேசி பேசி பேசி போட்டு ஒரு இடத்துல சொர்க்கத்தை பத்தி எல்லாம் இப்படி பேசுற எப்படி பேசுற மக்சிரத்தின் என்னுடைய அடியார்களே என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கமாக நீங்க விரைந்து வாருங்க சொல்லி போட்டு சொன்னான் ஜன்னத்தின் அந்த சுவர்க்கத்தின் பக்கமாக ஓடிவாங்க எந்த சுவர்க்கம் அருள் அசமாவாத்துவல் அருளோ அந்த சுவர்க்கத்துடைய நீளத்தை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அந்த சுவர்க்கத்துடைய நீளத்தை விளங்குறதுக்கு உங்களால சக்தி கிடையாது உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பூவத்து தாக்கத்து கிடையாது நான் வேணுமெண்டா சுவர்க்கத்துடைய அகல சொல்றேன் சுவர்க்கத்துடைய அகலம் எப்படியானது தெரியுமா அருணு அஸ்தமா வாத்துவல் அருணு சுவர்க்கத்துடைய அகலம் வானங்களையும் பூமியையும் போல வானம் என்று சொல்லவும் இல்லை வானங்கள் சுவர்க்கத்துடைய அகலம் அருணு அஸ்தமாவாத் சுவர்க்கத்துடைய அகலம் வானங்களும் பூமியும் இந்த பள்ளிவாசலுக்கு நீளமான பகுதியும் இருக்கு அகலமான பகுதியும் இருக்கு இதே வந்து நீளமான பகுதி அகலம் பொதுவாக நீளத்தை விட அகலம் சின்னதாகத்தான் இருக்கு அல்லாவுக்கு வானவதல குரான்ல சொர்க்கத்தை பத்தி சொல்ல எப்படி சொல்றார் அருள் சமாவாத் சொர்க்கத்துடைய அகலம் வானம் அல்ல வானங்கள் இதுவரையில விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஆய்வு நடந்து கொண்டே இருக்கி வானம் என்று ஒன்று இருக்கா இல்லையா ஆய்வு செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு பார்த்து அது கற்பனைக்கு படுகிறதில்லை கற்பனைக்கு படுகிறதில்லை அதுல ஒரு சாரா சொல்றாங்க வானம் இருக்குண்டு இன்னொரு சாரா சொல்றா வானம் இல்லை ஏன்னா புத்திக்கு படுகிறதில்லை அவ்வளவு பிரம்மாண்டமானது வானம் அப்ப ஏழு வானங்கள் எல்லாம் படைஞ்சு வச்சிருக்கிறான் அல்லா சொல்றான் குரான்ல சொர்க்கத்துடைய அகலம் வானங்களை போல இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல தேனாறு பாலாறு மதுவாறு நீராறு ஓடுது ஒரு நாள் எல்லாம் சொர்க்கத்தை பத்தி இப்படி விளங்கப்படுத்துறது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 ஒரு வகையான திரவம் கண்ணில் இன்னொரு வகையான திறவு மூக்கில் இன்னொரு வகையான திறவு வாயில இன்னொரு வகையான திறவு இந்த சின்ன இடத்தில இருந்து நாலு வகையான திரவங்களை வெளியாக்கக்கூடிய அல்லாவுக்கு வானத்தை விட பூமியை விட விசாலமான அந்த துவர்க்கத்துல தேனார பாலார மதுவார நீரார ஓட வைக்கிற பெரிய வேலை அல்ல அப்ப அல்லாவுக்கு மகானகத்தால அந்த ஜன்னத்தை அடியார்களுக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய பகைதான் ரமலான் மாதத்துடைய கடைசி பத்தினார் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க ரமலான் என்ற அதுல அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு ரமலான் என்பதுல அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு அந்த அஞ்சு எழுத்துக்களும் ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அஞ்சு தத்துவங்கள் வழங்கப்படுது முதலாவது சொன்னா ரஹ்மத்துல்லா அல்லாவுடைய ரஹ்மத்து அடியார்களுக்கு மலையாக பொழியும் மீம் என்று சொன்னா ரமலான் ரெண்டாவது மீம் மீம் என்று சொன்னா மகபிரத்துல்லா அல்லாவுடைய பாவ மன்னிப்பு அடியார்களுக்கு மலையாக பொழி மூணாவது லாது லாத் என்று சொன்னா லமானுல்லா அல்லாவுக்கு ஆனகத்தால யார் அல்லாவுக்காக வேண்டி நோம்பு நோக்கிறாரோ அவரை அல்லாஹ் பொறுப்படுக்கிறார் அல்லாஹுடைய லமான் சொல்லுவோம் கோர்ட்ல இவர் ஜாமீனா இருக்கிறாரு அர்த்தம் என்ன இவர் பொறுப்படுத்திருக்கிறாரு ஜாமீனாக சொன்னா என்ன இவர் பொறுப்படுத்திருக்கிறார் அர்த்தம் வந்து அல்லாவுக்கு மகானுகோத்தல சொல்ல என்ன என்று ரமலான் மாதம் வாது அல்லாஹுடைய லமான் அல்லாஹுடைய பொறுப்பு அடுத்தது அலிபு அலிப்புன்னு சொன்ன அர்த்தம் என்ன அமானுல்லா அல்லாஹுடைய பாதுகாப்பு பருவருக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைச்சிட்டு அல்லாஹுடைய மகபுரத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு அல்லாஹ் பொறுப்படுத்திட்டான் அல்லாஹுடைய அமான் அல்லாவுடைய பொறுப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைச்சிட்டு இந்த நாலு யாருக்கு கிடைக்குமோ அங்க நூல் ரமலான் நூன் இருக்கு நூறுன்ற அர்த்தம் நூறுல்லா அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் பிரகாசம் கல்வி ஏற்படும் இந்த நூறுக்கு பேர ஹிதாயத்து இந்த ஹிதாயத்துடைய நூறு எங்க இருக்குமோ அவருக்கு உலகத்திலையும் சரியான வாலியை அவர் அடைந்து கொள்வாரு கபூர்லையும் அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் அவருக்கு வழியை காட்டி கொடுக்கும் மஹர் மைதானத்திலையும் அவருக்கு வெளிச்சம் காட்டி கொடுக்கும் சுவர்க்கத்திலையும் அவருக்கு வெளிச்சத்தை காட்டி கொடுக்கும் ஹிதாயத்துடைய வெளிச்சம் நூறு நூறு என்றால் வெளிச்சம் பிரகாசம் இவ்வளவு தத்துவங்கள் அடங்கினதுதான் ரமலானுடைய மாதம் எனவே நான் ஹதீஸ்ல வருகிறது ரமலான் மாதம் ரமலான் மாதம் வந்ததுதான் தாமதம் சொன்னாங்க வானத்துடைய கதவெல்லாம் திறக்கப்பட்டுடும் நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்பட்டுடும் சைத்தான்கள் விலங்கிடப்பட்டுடுவாங்க இன்னொரு விதத்தில் வருது ரமலான் மாதம் வந்ததுதான் தாமதம் ரமலான் மாதம் வந்ததுதான் தாமதம் ரஹமத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டுடும் ஜன்னத்துடைய கதவுகள் திறக்கப்படும் ஒரு மலைக்கு சட்டம் போட்டு சொல்ல ஆரம்பிப்பார் யா ஹை நன்மையை தேடக்கூடிய மக்களே ஹலும் வாக்குபில் நீங்க முன்னேறி வாங்க ஓடோடி வாங்க யா பாகிய ஷர்ரி தன் ஆசைக்கு அடிமையாகி கொண்டிருந்தவனே தன் மன இச்சைக்கு அடிமையாகி கொண்டிருந்தவனே அல்லாஹ் மறந்து வாழ்ந்தவனே அக்சர் நீ செஞ்ச பாவத்தை நிப்பாட்டு ரமலான் மாதம் வந்த உடனேயோ ஒரு மலக்க போட்டு ஒவ்வொரு இரவும் அல்லாவுக்கு மாணவத்தால அடியார்களுக்கு அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருக்கிறது நன்மையை தேடக்கூடிய மக்களே ஓடிவாங்க பாவங்கள் செய்யக்கூடிய மக்களே போது நீங்க செஞ்ச பாவம் அந்த மலக்கு சொல்றாராம் கோடான கோடி மக்களுக்கு நரகத்திலிருந்து அல்ல விமோசனம் கொடுக்கிறான் அந்த கூட்டத்தில் நீங்க ஆகிக்கொள்ளுங்க அந்த கூட்டத்தில் நீங்களும் ஆகிக்கொள்ளுங்க என்று ரமலான் மாதத்துல ஒவ்வொரு இரவும் அந்த மலக்கு சத்தமிட்டு சொல்வதாக ரசூலுல்லாஹி சொன்னார் சகோதரர்களே ரமலான் மாதத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கிறாங்க சாதாரணமான நோம்பு அல்ல அதிசல வருகிறது அதிசய குதிசையில் அல்லா சொல்றான் நபி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் லஹுல் ஹசனத்துடைய அஷிரி அம்சாலிகா ஒன்று முதல் பத்து வரையில் அவனுக்கு நன்மை கிடைக்கும் இல்ல சௌமே நோம்ப தவிர நோம்பு ஏன் தெரியுமா அல்லா சொல்றான் அந்த நோம்பு என்பது எனக்குரியது அந்த நோம்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏனென்ற அர்த்தம் ஒரு மனிதன் உண்மையான முறையில நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் அவனுடைய உள்ளத்துல அல்லாவுடைய மொஹப்பத் இருக்கி என்பதனுடைய அடையாளம் அவனுடைய உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் பயம் இருக்கு என்பதனுடைய அடையாளம் எந்த உள்ளத்துல அல்லாவுடைய எவ்வளவு மொஹப்பத் இருக்கு என்பது உங்களால சொல்லல உங்களோட உள்ளங்கள்ல எவ்வளவு மொஹப்பத் இருக்கு என்னால சொல்லல எந்த உள்ளத்துல அல்லாஹ் பத்தி எவ்வளவு பயம் இருக்கு என்பதை உங்களால சொல்ல இயலாது உங்களோட உள்ளங்கள்ல எவ்வளவு இருக்கு என்னால சொல்ல இயலாது ஏதோ வெளிரங்கத்தில் சில நடவடிக்கைகளை பார்த்து நாங்க கணிப்பிடலாமே தவிர எங்களால ஒட்டுமொத்தமாக மார்க்ஸ் போட இயலாது ஆனா நோம்புக்கே நல்லாகத்தால திரேத்தியமாக கூலி கொடுக்கிறார் என்ற அர்த்தம் என்னன்னா ஒருவர் நினைச்சா வெளியில தன்னை நோம்பாளிய போல காட்டி கொண்டு சாப்பிடாம குடிக்காம தன்னுடைய ஆசையை பூர்த்தியாக்காம வெளியில காட்டி கொண்டு தனியே தனியாக போய் ஒரு அறையில உட்கார்ந்து கொண்டு நினைச்சத சாப்பிடும் நினைச்சத குடிக்கலும் நினைச்சத குடிக்கலும் அந்த ஆசையை இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடியது இப்ப ஒரு மனிதன் சாப்பிடாம குடிக்காம அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அர்த்தம் என்னடா அவன் உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இருக்கிற அர்த்தம் அவனுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய மஹப்பத்தை அவன் உள்ளத்தில் இருக்கின்ற அர்த்தம் இவன் உள்ளத்துல அல்லாவுடைய எவ்வளவு மஹப்பத் இருக்குமோ இவன் உள்ளத்துல எவ்வளவுக்கு அல்லாவுடைய அச்சம் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லா கூலி கொடுப்பார் அது கற்பனைக்கு படாது அல்லா எப்படி கொடுப்பார் எத்தனை லட்சம் கொடுப்பான் எத்தனை கோடி கொடுப்பான் அது அல்லாவத்தை வேறு யாருக்கும் தெரியாது அல்லா பொதுவாக சொல்லி முடிச்சுட்டான் நோன்பு என்பது எனக்குரியது அந்த நோன்புக்கு நான் கூலி கொடுப்பேன் இந்த நோன்பாளிக்கு அல்லாஹால ரெண்டு வகையான சந்தோஷத்தை வச்சிருக்கிறது உலகத்துல ஒரு சந்தோஷம் ஆகரத்தில் ஒரு சந்தோஷம் அதிசல வருகவே சொன்னாங்க நோம்பாளிக்கு அல்ல ரெண்டு சந்தோஷத்தை வச்சிருக்கிறது ஒரு சந்தோஷம் இந்த ஒரு சந்தோஷம் எப்ப உலகத்துல பகலெல்லாம் நோவு பிடிச்சு பகலெல்லாம் பசித்திருந்து திருந்து தன் ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் மகரிபு நேரம் மார்பின் அதான் சொல்றாரு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றே அதான் சத்தம் கேட்ட உடனே அவனோட உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பிறக்குது எந்த பசி தீர போகுது எந்த தாகம் தனிய போகுது எனக்கு இருந்த கட்டுப்பாடுகள் விலக போகுது என்றே ஒரு மூமின்ற உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும் அவர் சொன்னாங்க அது உலகத்துல மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு வகையான சந்தோஷம் நோன்பு திறக்கிற நேரத்தில் வரும் நோன்பு திற- அதனால்தான் அல்லாஹ் மல்லக்க சும்து துவா ஓதுறமா இன்னொரு துவாவும் இருக்கு ذهب اللمع وابتلت العروق وثبت الاجر ان شاء الله اللهم لك الصمد وبك آمنت عليك توكلت மாதிரி இன்னொரு துவாவும் இருக்கு நோம்புடைய நோம்பாளி நோம்பு திறக்கக்கூடிய ஓத நேரத்தில் ஓதக்கூடிய துவா ذهب اللمع என்ற தாகம் வைத்து அபத்தல்லத்தில் ஒருக்கோ என்னுடைய நரம்பெல்லாம் இப்ப குளிர்ச்சி ஆகிட்டு வசபத்தல் அஜிர இன்ஷா அல்லா அல்லா நாடினா எனக்கு நிச்சயமா கூலி கிடைச்சே தீரும் இன்னொரு துவா இருக்கு அப்ப ஒரு மூமின் உள்ளத்தில் இந்த சந்தோஷம் ஏற்படுது இது நபி அவங்க சொன்னாங்க இது மூவினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ரெண்டாவது சந்தோஷம் அல்லாஹ் உலகத்துல கொடுக்க மாட்டான் அது ஆகரத்துல கொடுப்பான் எப்ப நாளை கிராமத்துடைய நாளையில அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என் நோம்புக்கு தர கூலி கொடுப்பதா அவன் வாக்களித்திருக்கிறான் இப்ப இவருடைய உள்ளத்தில் எவ்வளவுக்கு முகப்பத்து எவ்வளவுக்கு அல்லாவுடைய அச்சம் இருந்திருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனிதன் நல்லா அழைச்சி இந்த அடியானு எனக்காக வேண்டிதான் நீ நோம்பு பிடிச்சிருந்தாய் எனக்காக வேண்டிதான் நீ உன் பத்து உன் தாகத்தை உன் பசியை கட்டுப்படுத்தி வச்சு கொடுத்திருந்தாய் இதோ உனக்கு எப்படிப்பட்ட கூலியை நான் தாரேன் என்று சொன்னா சுபகான் அல்லா அது என்ன கண்ணும் கண்டிருக்க எந்த காதம் அந்த சிறப்பை கேட்டிருக்காரு எந்த கல்வாலும் அதை கற்பனை பண்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் அந்த நோம்பாலே கொடுக்கும் சுவர்க்கத்தில் ஒரு தனியான ஒரு கதவு இருக்கு பாபு ரையான் பாபுர் ரையான் சொன்ன அர்த்தம் என்ன அந்த நோம்பாளிகள் மட்டும்தான் அந்த கதவு அழப்புவாங்க உலகத்தில் யாரு வேறு யாருக்கும் எலவுட் இல்ல அந்த வழியால போறது சில வழியில் போட்டிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்கள் போட்டிருப்பாங்க இன்னார் மட்டும் தான் வரணும் இந்த வழியால சில ஹோட்டல்கள் போட்டிருப்பாங்க இப்படியானாக்கள் மட்டும் தான் இந்த வழியால வரணும் இது மாதிரி சொர்க்கத்துல ஒரு பாபு இருக்கு ஒரு வழி ஒரு கதவு இருக்கு அதுக்கு பேரு பாபு ரையான் அதுல யார் வருவார் நோம்பாளிகள் மட்டும்தான் அந்த கதவால வருவார் இதை இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை அல்லாவுக்கு மகாநகத்தால ரமலான் மாதத்தில் வச்சிருக்கிற காரணத்தினால ஷாபான் மாதம் வந்த உடனே ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நோம்பு பத்தி பயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நாங்க நோம்பு பத்தி இந்த பயம் பண்றோம்டா அர்த்தம் என்ன நாம சும்மா செய்யல ரசூல்லாவுடைய ஒரு சுண்ண தொண்டிருக்கு ஷாதான் மாதத்துல நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு ரமலான பத்தி பேன் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சொல்லுவாங்க மக்களே ஒரு கண்ணியமான மாதம் வரப்போகுது வரக்கத்தான மாதம் வரப்போகுது அந்த மாதத்துல நோம்பு பிடிக்கிறது அல்லா உங்களுக்கு பரலாக்கி இருக்கிறான் அந்த மாதத்துல நின்று வணங்குறது அல்லா சுண்ணத்தாக்கி இருக்கிறான் இது கதவுகள் திறக்கப்படும் நரகத்துடைய கதைகள் இழுத்து மூடப்படும் அந்த மாதத்தில் ஒரு இரவு அல்லா வச்சிருக்கிறான் அது ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினா என்ன நன்மையை ஒரு மனிதனுக்கு அல்லா கொடுப்பானோ அது போல நன்மையை அந்த இரவு அல்லா கொடுப்பான் லைலத்தில் கதிர இரவு என்றெல்லாம் சொல்லி ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லமவங்க இந்த ரமலான் மாதத்தை பத்தி மக்களுக்கு பயான் செய்ய ஆரம்பிச்சுக்கணும் இந்த ரம பொதுவாக பொதுவான நோம்பு இருக்குதானே பொதுவான நோன்பு எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு தான் இருந்துச்சு ஆனா பிரேத்தியமா அல்லாவுக்கு வானகத்தால ரம்மல்லான் மாதத்துல நோவு முடிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு நசிபாக்கி இருக்கிறது எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த உம்மத்தினருக்கும் ஏதோ ஒரு அமைப்புல நோன்பு இருந்துச்சு இப்ப நாங்க தொழுகிறோம் இந்த உம்மத்து மட்டும் தொழல இந்த உம்மத்துக்கு முன்னர் வாழ்ந்த உம்மத்தினரும் தொழுது கொண்டுதான் இருந்தாங்க சில பொழுது அவங்க தொழுக முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம் தொழுகை நேரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் கடமைகள் ஆனா தொழுகை என்ற கடமை அந்த உம்மத்துக்கும் இருந்துச்சு ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாவதுல பிரேத்தியகமான முறையை ஒரு வித்தியாசமான முறையை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது இது போல நோம்பு என்பதும் முன்னர் வாழ்ந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹு கொடுத்திருந்தான் முன்னர் வாழ்ந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹு கொடுத்திருந்தார் அதில் சொன்னாங்க நோம்புல ஆக சிறந்த நோம்பு என்னுடைய சகோதரர் தாவூத் அலி பிடிச்ச நோம்பு தாவூத் அலி எப்படி நோம்பு பிடிப்பாங்கன்னு சொன்னா பக்கான யசூம் யோமன் வயிற்று ஒரு நாளைக்கு நோவு பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு நோவு பிடிக்காம இருப்பாங்க இது தாவூத் அலி இஸ்லாத்துடைய நோம்பு ஒரு நாளைக்கு நோம்பு ஒரு நாளைக்கு நோவு பிடிக்காம இருப்பாங்க இது நோம்புகள்ல சிறந்த நோம்பு இந்த கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து நோவு பிடிச்ச விஷயத்த பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான் மரியம் அலி இஸ்லாம் இசா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களை ஈண்டெடுத்து கொண்டு அந்த யூத சமூகத்திடத்துல போறார் மரியம் அலி இஸ்லாம் யாரையும் கல்யாணம் முடிக்கல அப்ப இந்த யூத சமூகம் அன்னை மரியம் அலி அஸ்லாம் அவங்களை பார்த்து சொல்றோம் நீ விபச்சாரம் செஞ்சிட்டாய் நீ மோசமான சொன்னடத்தை நடந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது இந்த பொம்பளை கவலைப்படுறா இந்த பெண்ணுக்கு அல்லாவது மகானுவத்தால வகைய அறிவிச்சான் நீ உதயம் அரட்டி கொள்ள வானா فإما ترين من البشر فقولي إني نذرت للرحمن صوما فلنكلم اليوم إنسيا நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் போங்க யாராவது உன்னை பார்த்தா ஏன் இப்படி செஞ்சிருக்கிறா என்று கேட்டா பெண்ணே நீ அவங்களுக்கு சொல்லணும் இன்னி நதர்த்துல ரஹ்மானி சௌமன் நான் அல்லாஹ் நோவு பிடிக்கிறதுக்கு நீ வச்சிருக்கிறேன் அந்த காலத்துல நோம்புடைய முறை என்னன்னு சொன்னா நோவு முடிச்சா பேசல நோவு என்ன செய்யலாது பேச இயலாது இந்த உம்மத்துக்கு அல்லாவதில் பேசக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறேன் நோவு முடிச்சு கொண்டு பேச மரியம் அலிஸ்லாத்துக்கு அல்லா சொல்லி கொடுத்தான் நீங்க சொல்லணும் என்ன யாரு கேட்டா இதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை நான் இன்றைக்கு நோவு முடிச்சிருக்கிறேன் நான் யாரோடையும் பேச மாட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுங்க எந்த அல்லாவுக்கு மகாநகத்துல சுரசுரத்து அது கொடுத்து சம்பவங்கள் வருது மரியம் அலிஸ்லாத்துல நோவு முடிச்சா அந்த விஷயத்தெல்லாம் குரான் வருது இதே மாதிரி மூசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹு நாற்பது நாட்கள் அல்லாவுடைய தரிசனத்துக்காக ஒதுக்கி கொடுத்தது குரால் அல்லா சொல்ல முப்பது நாட்கள் கொடுத்திருந்த பிறகு பத்து நாளை கூட்டி நாற்பது நாட்கள் குரால் அல்ல சொல்வார் நிலையில நாங்க நபி மூசாவுக்கு நாற்பது நாள் வாக்களிச்சோம் பிரத்யேகமான ஒரு சந்திப்பு பல மாத்திர கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அந்த நாற்பது நாளும் தன் மூசா அலை சலாத்து தான் நோவு பிடிச்சு கொண்டு இருந்தாங்க எந்த கருத்து அது படுத்துறாங்க இந்த உம்மத்துக்கு அல்லாவுக்கு மகானுகத்தால எடுத்த எடுப்புல ரமலான் மாதத்துல நோவு பிடிக்கிறது கடமையாகல கட்டங்கட்டமாகத்தான் இந்த உம்மத்துக்கு நோம்பு கடமையாகப்பட்டது முதலாவது வரலாக்கப்பட்டிருந்த நோம்பு ஆஷிராவுடைய நோம்பு மகர மாசத்துல வரக்கூடிய நோம்பு ஆஷிரா பத்தாவது நாள் வரும் ரசூலுல்லாய் சல்லாசல்ல மதீனாவுக்கு போறாங்க பாக்குறாங்க அங்க உள்ள யூதர்கள் நோவு முடிச்சிருக்கிறார் அப்படியே அவங்க கேட்டாங்க என்ன நீங்க இன்னைக்கு நோவு முடிச்சிருக்கீங்க என்ன செய்யுது என்ன காரணம் சொன்னாங்க யூதர்கள் நபி அவங்களுக்கு இது எப்படியான நாளண்டா இந்த தினத்துல தான் அல்லாஹால சிராவனை அழித்தது இந்த தினத்துல தான் மூசா அலிஸ்லாத்த அல்லா பாதுகாத்தது எனவே நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோவு முடிக்கிறோம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நஹனு நஹனு அஹக்கு பி மூஸா மின்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல விஷயத்துல உங்களை விட அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்கு நாங்க தான் தகுதியானாக்கள் என்று சொல்லி நபி அவங்களை நோவு பிடிச்சாங்க சஹாபாக்களுக்கு நோவு பிடிக்க சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆஷிராவுடைய நோம்பு பிடிக்கிறது கடமையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அல்லாஹ் மகானுவத்தால நோம்ப கடமையாக்கிறது ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம் தான் நோம்பு கடமையாக்கப்பட்டு ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம் தான் நோம்பு கடமையாக்கப்பட்டு அது எதன் மூலமாக ஷஹர் ரமலான் குரான் முதல் இன்னாஸ் அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுக்கு மகானுவத்தால அதாவது முதலாவது நோம்பு கடமையாக்கினால் அதுக்கப்புறம் நோம்பு நோம்பு முடிக்கணும் என்று சொன்னால் ஆனா வரையறை இல்லை வரையறை இல்லை எப்படி சொல்லலாம் يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிடும் அதனால அந்த நோன்பு இப்படித்தான் பிடிக்கணும் இத்தனை நாள் தான் பிடிக்கணும் இல்ல பொதுவாக நோன்பு என்ற கடமை கடமையாக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு மூணாவது கட்டம் ஒன்று வந்துச்சு நோம்பும் பிடிக்கலாம் நோவு முடிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவங்க என்ன செய்யலாம் வந்து இஷ்டம் பண்ண நோவு முடிக்கலாம் இஷ்டம் பண்ண கப்பாடா கொடுக்கலாம் அட்டாயமான கடமையாக போட்டுட்டான் அதாவது பமன் யார் ரமலான் மாதத்தை அடைவாரோ அவர் நோம்பு பிடிச்சு கொள்ளட்டும் அப்ப நாலு கட்டம் முதலாவது அல்லாஹு ஆசிரா நோவை வரலாக்கி இருந்தான் அதுக்கு பிறகு வரையறை இல்லாம நோவு பிடிக்கிறது அல்லாஹு ஆணவத்தால் கடுமையாக்கி இருந்தான் அதுக்கு பிறகு நோம்பு பிடிக்கிறதுல எஃப்தியார் ஒரு ஆப்ஷனை கொடுத்திருந்தான் அதுக்கு பிறகு நாலாவது கட்டம் யாருக்கு நல்ல உடம்புல சக்தி நல்ல கூவத்து இருக்குமோ அவர் நோவு பிடிச்சு கொள்ளட்டும் என்ற கருத்து அல்லாஹு மகானவத்தால கடமையாகிடும் சகோதரர்களே ஏன் அல்லாஹு மகானவத்தால நோம்ப கடமையாகிடும் என்ன காரணம் அல்லாவுடைய நடைமுறை என்று இருக்கேன் ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலையும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கணும் உலகத்தில் எந்த ஒரு வஸ்து எடுத்தாலும் அதுல மூணு விஷயம் இருக்கு பேரு வடிவம் தன்மை வளர்ந்த சேன் இருக்கு இந்த சேனுக்கு ஒரு பேர் இருக்கு ஆங்கிலத்தில் சேனும்பாங்க தமிழ்ல மின்விசிறியம்பாங்க அரபுல மிருவான்னு சொல்லுவாங்க உருதுல பங்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேர் இருக்கு அடுத்த சேனுக்கு ஒரு வடிவம் இருக்கு பேனடா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப பேனுடைய பெயர் சரி பேனுடைய அந்த வடிவம் அந்த முறை அந்த உருவம் சூரத்து சரி ஏன் தேன் தயாரிக்கப்பட்டுச்சு தேன் தயாரிக்கப்பட்டு ஒரு நோக்கம் ஒன்று என்ன நோக்கம் நல்ல சுகமான வசந்தமான காற்று அது எங்களுக்கு தரணும் எங்களுக்கு வேர்வை விடக்கூடாது நல்ல குளிர்ச்சியா இருக்கணும் இதுக்காக தேன் தயாரிக்கப்பட்டு இந்த மைக் இருக்குன்னா மைக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு லைட்டுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு உலகத்துல ஒவ்வொரு வசத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு இது போல அல்லாஹால அவனால கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலையும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறது தொழுகையுடைய நோக்கம் தொழுகைக்கு ஒரு பேர் இருக்கு தொழுகைக்கு ஒரு முறை இருக்கு எப்படி இந்த பேனுக்கு ஒரு பேர் இருக்கோ அது மாதிரி தொழுகைக்கு ஒரு பேர் இருக்கு எப்படி பேனுக்கு ஒரு வடிவம் இருக்கோ தொழுகைக்கு ஒரு வடிவம் இருக்கு தொழுகைன்னா என்ன தக்பீரை கொண்டு ஆரம்பிச்சு சலாத்தை கொண்டு முடிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு வேறு தொழுகை பேர் சரி அதனுடைய வடிவம் சரி ஏன் தொழணும் குரான் அல்ல விளங்கப்படுத்துறான் ஏன் தொழணும் என்றா இன்னும் சலாத்த தன்னால் வைஷாய்வன் முங்க முங்கர் தொழுக மானக்கேடான வருக்கத்தக்க விடயத்தை விட்டு தடுக்கணும் இது தொழுகையுடைய நோக்கம் இதே மாதிரி ஹஜ்ஜி குரான் அல்லாவுக்கு வாழ்ந்த ஹஜ்ஜை பத்தி சொல்லக்குள்ள சுமார் பன்னெண்டு காரணங்களை சொல்லியிருக்கிறார் பன்னெண்டு காரணங்கள் அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் ரெண்டு காரணங்களை பேசுறான் فَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُوا اسْمَ اللَّهِ ஹஜ்ஜின் மூலமாக துன்யாவுடைய லாபம் ஆகரத்துடைய லாபம் கண்ணுக்கு விளங்கணும் துன்யாவுடைய லாபம் என்றா என்ன ஹஜ்ஜுக்கு போனவர் வாழ்க்கையில வறுமை வராது வறுமையே வராதுன்ற அர்த்தம் என்ன எந்த உண்டு அவருடைய உள்ளத்தில் எந்த எந்த உண்டு அவரிடத்தில் இருக்குமோ அதை கொண்டு போதுமையாக்கி கொள்ளக்கூடிய தன்மை அவருடைய கல்வில ஏற்படும் ஹஜ்ஜிக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அல்லா விக்கிரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும் ஜக்காத்து ஜக்காத்துக்கு எல்லாரும் நோக்கத்தை வச்சிருக்கிறார் ஜக்காத்தின் மூலமாக அவர் பொருளாதாரத்தில் பரிசுத்தத்துவம் தன்மை ஏற்படும் அவர் சொந்த வாழ்க்கையில பரிசுத்தமான தன்மை ஏற்படும் இதெல்லாம் குரான் எல்லாம் விளங்கப்படுத்துறார் அப்ப ஹஜ்ஜுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஜக்காத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு தொலைக்கு ஒரு நோக்கம் இருக்கு நோக்கம் பூர்த்தியாக்கப்பட்டால்தான் அது உயிரோட்டமானதாக இருக்கும் நோக்கம் பூர்த்தியாக்கப்படலையா என்றால் சடங்காக ஆயிடும் இந்த பேர் இருக்கு இந்த பேர் உரிய முறையில் அது வேலையை செஞ்சாதான் அது வாங்கினத்தின அது பொருத்தினத்தின பிரயோஜனம் இருக்கும் இல்லாட்டி சும்மா சொல்லுவோம் எங்க பள்ளியில தேன் இருக்கான வேலை செய்யாது லைட் இருக்கான வெளிச்சம் வராது ஃப்ரிட்ஜிலுக்கு அது கூலாகாது ஹீட்டருக்கு சூடாகாது அது சடங்காக போய்த்திடும் ஹெட்போன் வச்சுக்கிறார் பாவிக்கலாது இதே மாதிரி எப்ப தன்னை வழியாகுமோ அப்பதான் உயிரோட்டமாக இருக்கும் ஒவ்வொரு அமல்கள்லையும் அல்லார் தன்மையை வச்சிருக்கிறார் தொலைக்கு ஒரு தன்மையை வச்சிருக்கிறார் ஜக்காத்துக்கு பின்னால் ஒரு தன்மையை வச்சிருக்கிறார் ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு தன்மையை வச்சிருக்கிறார் இதே போன்ற சகோதரர்களே நோம்புக்கு பின்னாலையும் அல்லா ஒரு தன்மையை வச்சிருக்கிறார் நோம்புக்கு பேர் நீக்கி நோம்புக்கு பேர் நீக்கி ஒவ்வொரு மொழியில ஒரு பேர் சொல்லுவாங்க அரபுல சொல்லுவாங்க சவுமன்று சொல்லி உருதுல சொல்லுவாங்க ரோசான்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க நோம்பு சொல்லி ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு நோம்புக்கு ஒரு முறை இருக்கு முதல் எல்லாருக்கும் தெரியும் நோம்பண்டா சாரு சாறு கொல்முறது நீ சாப்பிடுறது நீ வைக்கிறது அண்டு பாலைக்கீரையும் சாப்பிடாம குடிக்காம தன்னை கட்டுப்படுத்தி வச்சு கொள்றது பாருபடி நோம்பு இது முறை முறை சரி பேர் சரி ஏன் நோம்பு பிடிக்கணும் இப்ப பரிசுத்தமான குரான் அல்ல விளங்கப்படுத்துறார் நீங்க ஏன் நோம்பு பிடிக்கணும் يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون நீங்க நோம்பு பிடிக்கணும் உங்களோட வாழ்க்கையில தக்குவா உண்டாகணும் நோம்பு பிடிக்கணும் உங்களோட வாழ்க்கையில தக்குவா தக்குவாண்ட என்ன என்ன அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி நான் என்ன வியாபாரத்தை செஞ்சாலும் சரி நான் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நான் தனியா இருக்கட்டும் என் குடும்பத்தோட இருக்கட்டும் என் பிள்ளைகளோட இருக்கட்டும் உள்நாட்டில் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கட்டும் நண்பர்களோட இருக்கட்டும் எந்த நிலையாக இருந்தாலும் என்ன அல்லா பார்த்து கொண்டிருக்கின்றான் எந்த தன்மையோட அந்த வாழ்க்கையை கொண்டு போவதற்கு பேர் தான் தக்குவா அல்லா சொல்றார் உங்களை நோம்ப கடமையாக்கின நோக்கம் என்ன உங்களுக்கு இந்த தக்குவா உண்டாகிறதுக்கு இப்ப ஒருவர் நோம்பு முடிக்கிறாரு இந்த தக்குவா உண்டாகல்ல அவர் நோம்பு சடங்கு அவர் நோம்பு என்ன சடங்கு அவர நோம்பு சம்பிரதாயம் சம்பிரதாயத்துக்கு தான் நோம்பு பிடிக்காரே தவிர சடங்குக்கு தான் நோம்பு பிடிக்காரே தவிர நோம்போ நோம்பாக இருக்காது சகோதரர்களே தக்குவா என்பது சகோதரர்களே அல்லாஹால எங்களை படைச்ச நோக்கத்தை குரான்ல வச்சு விளங்கப்படுத்தக்குள்ள சொல்றார் நான் உங்களை ஏன் படைச்சேன் உங்களை படைச்ச நோக்கம் நீங்க அல்லாக்கு முன்னால அடியார்கள் அப்துகளாக அடிமைகளாக வாழ்றதுக்கு அல்லாக்கு மட்டும்தான் இபாரதி செய்யணும் அல்லாக்கு இபாதத்து செய்யறதுக்காக வேண்டிதான் உங்களை நான் படைச்சிக்கிறேன் ஏன் இபாதி செய்யணும் குரான் எல்லாரிடத்தையும் விளங்கப்படுத்துறான் நீங்க ஏன் இபாதத்து செய்யணும்னு சொன்னா நீங்க தக்குவா உள்ள மக்களா மாறுறதுக்கு எந்த நோக்கத்தை நோன்புக்கு அல்லா சொல்றான் தக்குவா வரணும் என்ற அதே காரணத்தை தான் அல்லாஹ் சொல்றான் உங்களோட முழு இபாதத்துக்கள் மூலமாகவும் உங்களோட தக்குவா உண்டாகணும் மனிதர்களே நீங்க அல்லா வணங்குங்க அவன் தான் உங்களை படைச்சான் உங்களுக்கு முன்னால் உள்ள மக்களை அவன் தான் படைச்சான் ஏன் நீ அவனை பாதிப்பு சேரும் தெரியுமா அல்லக்கும் தத்தக்கும் உங்களோட வாழ்க்கையில தக்குவா உண்டாகணும் உங்களோட வாழ்க்கையில என்ன உண்டாகணும் தக்குவா உங்களோட வாழ்க்கையில இறைச்சம் உண்டாகணும் தக்குவா என்பது சாதாரணமானது உண்டல்ல இது சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு ஆட்ட போய் சொல்றாரு எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்க அந்த வசியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஒரு ஆள் மூத்த ஆகிட்டாரு கேட்பாங்க இவருக்கு ஏதாவது வசிய செஞ்சுக்காரா இவரை எப்படி அடக்கணும் இவர சொத்துக்களை என்ன செய்யணும் என்று ஏதாவது வசியத்திருக்கிறா எப்படி மைய மூத்தானவர் ஏதாவது வசியத்து செய்திருந்தா அந்த வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த நிலையில வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான இல்லாமல் வானவத்தால அனைத்து மனித கோடிகளுக்கும் ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறார் அந்த வசியத்தை குரான் அல்லா சொல்லியிருக்கிறார் அது எவ்வளவு பெரிய வசியத்தா இருக்கு ஒரு தகப்பன் மூத்தார நேரத்தில் தன பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லி போட்டு மூத்தாராது மகனே எனக்கு பின்னால இப்படி செய்யுங்க இப்படி செய்ய இதை செய்ய இதை செய்யுங்க அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்க வாப்ப மூத்தார நேரத்தில் இப்படி சொல்லி போட்டு மூத்தாயினாரு அதனால வாப்பாட சொல்லினால மீற இல்லாது ஏன் வாப்பா வசியம் செஞ்சுக்கிறாரு இந்த நிலைமையில வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் அல்லா வசியம் செய்கிறார் எவ்வளவு பெரிய வசியத்தா இருக்கும் என்ன அல்லா வசதி செஞ்சிருக்கிறான்னு சொன்னா நீங்க இவ்வளவுக்கு சொத்துக்களை சம்பாதிங்க இப்படி வியாபாரம் செய்யுங்க இப்படி இப்படி பட்டங்களை பட்டம் படிப்புகளை மேற்கொள்ளுங்க அந்த வசியத்தை வசியத்தொன்னு அல்லா செய்யல அல்லா செஞ்ச வசியத்து சுருக்கமா ஒரே ஒரு வசியத்து பலகது வசீனல்லதீனத்தில் கிதாபின் வையா வையாக்கும் குல்லா அல்லா சொல்றான் உங்களுக்கு நாங்க செஞ்ச வசியத்து உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க செஞ்ச வசியத்து அனித்தக்குல்லா தக்குவாவோட வாழுங்க என்னத்துல வாழுங்க தக்குவா இந்த தக்குவா வாரத்துக்கு தான் நோம்ப கடமையாக்கிக்கணும் நபிமார்கள் அல்லாவுக்கு பானகத்தால மனிதர்களுடைய சீர்திருத்தத்துக்காக அனுப்பி வைத்தார் அந்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில தாவத்து கொடுத்தாங்க அந்த தாவத்தில் அவங்க அடிப்படையான பிரதானமான சில அம்சங்களை தன்னை சமூகத்தாருக்கு முன் வச்சாங்க அந்த சமூகத்தாருக்கு முன்வைத்த பிரதானமான அடிப்படையான விஷயங்கள்ல ஒன்று அந்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தினரை அழைத்த விஷயம் நீங்க தக்குவாவோட வாழுங்க நீங்க தக்குவாவோட வாருங்க பாருங்க குரான்ல ஒவ்வொரு நபியா அல்ல இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன் كذبت قوم نوح المرسلين إذ قال لهم أخوهم نوح ألا تتقون إني لكم رسول أمين நோகு நபியை அவரோட சமூகத்துக்கு அனுப்பி வைத்தோம் அந்த சமூகம் அந்த நபியை பொய்ப்பித்தது அவர்களுக்கு அவருடைய சகோதரராகிய நோ என்ன சொன்னார் தன் சமூகத்தினரே அலா நீங்க தக்குவாவோட வாழக்கூடாதா அல்லா பயந்து வாழக்கூடாதா நான் உங்களுக்கு ரசூலாக இருக்கிறேன் பத்த நீங்க அல்லா பயந்து வாழுங்க நான் சொல்றத கேளுங்க இது நூறு சாத்திரை தாவத்து குரால் அல்ல சொல்றது كذبت عاد المرسلين إذ قال لهم أخوهم هود لا تتقون நாங்கள் ஆது கூட்டத்தினருக்கு எங்களுடைய நபியை அனுப்பி வைத்தோம் அவருடைய பேரு ஹூது அவரு அந்த ஆது கூட்டத்தினரை பார்த்து சொன்னாரு என்னுடைய சமூகத்தினரை அலா தத்தகூன் நீங்க தக்குவாவோட வாழக்கூடாதா இன்னிலக்கும் ரசூல் அமீன் நான் நம்பிக்கைக்குரியவன் நான் நல்லாவுடைய தூதுவன் ஆனா அந்த சமூகம் அந்த நபி ஊரை பொய்ப்பிச்சு சமூகம் சமூக கூட்டத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் அந்த சமூக கூட்டத்தில் சாலி அலை இஸ்லாத்தை சாலி அலை அந்த சமூகத்தை பார்த்து என்ன தாவத்து கொடுத்தாங்க அல்லா குரான் சொன்னாலா தத்தகூர் எந்த சமூகத்தினரை நீங்க தக்கோட வாழக்கூடாதா தக்கோட வாழக்கூடாதா நான் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறேன் மத்தியிலிருந்த ஊர்வாசிகளுக்கு அனுப்பப்பட்டாங்க அந்த மத்தியிலிருந்த ஊர்வாசிகளுக்கு நபி ஷாயிபாலுக்கு கொடுத்த தௌவத்தில் உண்டு நீங்க அல்லா பயந்து வாழக்கூடாதா கஷ்டப்பட்டா பயக்கத்தில் முர்த்தலீன் காலம் ஷாயிபு நலா தத்தகூர் சொன்னது சமூகத்தில் அல்லா தக்குவா ஒவ்வொரு நபியினுடைய பிரதானமான தவத்தில் உள்ளது என்ன தக்குவா தக்குவா தக்குவா தக்குவா தக்குவா அல்லாவுடைய வசியத்து என்ன தக்குவா ஏன் தக்குவாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்ன காரணம் சகோதரர்களே தக்குவாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது காரணம் என்ன ஏண்டா உண்மையில இதுக்கு ஒரு தனியான ஒரு தலைப்பு தேவைப்படும் இதை பத்தி பேசுறேன் இதை பத்தி பேசுறேன்டா இதுக்கு ஒரு தனியான முக்கியத்துவம் அல்லாஹால தக்குவாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது தக்குவாண்டா என்னண்டா அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோட வாழ்றதுக்கு பேரும் தக்குவா இந்த தக்குவா எங்களோட வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதற்காக நோம்பல்ல கடமையாக்கி இருக்கிறார் இந்த தக்குவாவை கொண்டு அல்ல செஞ்சிருக்கிறான் இந்த தக்குவா மனிதர்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான் நபிமார்களுடைய தௌவத்தை நபிமார்கள் எவ்வளவு விஷயம் பேசியிருப்பாங்க நூகாலிஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உலகத்தில் வாழ்ந்தவர் மூசா எவ்வளவு வருஷம் உலகத்தில் வாழ்ந்தவர் ஷேப் எவ்வளவு காலம் வாழ்ந்த நபி இந்த நபிமார்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு விஷயங்கள் பேசிருப்பாங்க சாதாரணமா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நாங்க உலகத்துல வாழ்றோமே வச்சே வச்சே வச்சே வச்சு எவ்வளவு பேசுறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் எவ்வளவு விஷயம் பேசிருப்பாங்க அப்ப அவ்வளவு விஷயங்களை அல்லாஹுத்தால புறக்கி எடுத்து ரெண்டு மூணு விஷயத்தான் பேசுறோம் அந்த நபிமார்கள் நம்ம சமூகத்துக்கு செஞ்ச விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் அதுல முக்கியமா மட்டைக்கு மட்டைக்கு என்னத்தை பேசுறான் அந்த நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு பேசுற என்ன நீங்க தக்குவாவோட வாழுங்க தக்குவாவோட வாழுங்க தக்குவாவோட வாழுங்க என்ன காரணம் என்றா ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹால தக்குவாவுக்கு கொடுத்திருக்கிறான்டா ஒரு மனிதனுடைய துன்யாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் ஆகரத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லாஹு தாலா அதை சீராகிறதுக்கு காசையோ பணத்தையோ பட்டத்தையோ படிப்பையோ அழகையோ அந்தஸ்தையோ குடும்பத்தையோ குடும்ப கௌரவத்தையோ காரணமாக ஆக்கல்ல மாறாக ஆகராவுடைய வாழ்க்கை சீராகிறதுக்கும் துன்யாவுடைய வாழ்க்கை சீராகிறதுக்கும் அல்லாஹு தாலா தக்குவாகத்தான் காரணமாக உலகத்தில் நீங்க யாரை வேணும் என்றாலுமே சந்திங்க இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கலாம் இந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஒவ்வொரு ஆட்களையும் தனிப்பட்ட ரீதியில பேசி பார்த்தா அவர் பேசுறாரு பேசுறாரு பேசி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன பேசினார் என்று பார்த்தா அவருடைய பேச்சு ரெண்டே ரெண்டு விஷயமாகத்தான் இருக்கும் மூணாவது ஒன்று இருக்காது என்ன விஷயம் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவாரு இல்லாட்டி ஏதாவது ஒரு தேவையை பத்தி சொல்லுவாரு ஒரு குடும்ப தலைவனை சந்திச்சு உங்களோட குடும்ப செய்தி என்ன பேசுறாரு பேசி முடிஞ்சா பேச்சிலே சுருக்கம் அவட குடும்பத்துல என்ன பிரச்சனைக்கு என்ன தேவை ஸ்கூல் பிரின்சிபல் போய் சந்திச்ச ஒரு ஸ்கூல்ல செய்தி என்ன அவர் பேசுறாரு பேசி முடிஞ்சதுக்கு பார்த்தா பேச்சிலே சுருக்கம் என்ன ஸ்கூல்ல என்ன பிரச்சனை என்ன தேவை நாட்டு ஜனாதிபதி போய் சந்திச்சோம் உன் நாட்டுடைய நடப்பு என்னப்பா எங்கட நாட்டுல என்ன பிரச்சனைக்கு என்ன தேவை எந்த பிரச்சனை மாதிரி உங்களோட பிரச்சனை இருக்காது எனக்குள்ள தேவை மாதிரி உங்களோட தேவை இருக்காது நாங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒன்று வர்றோம் எங்களுக்கு பிரச்சனையும் இருக்கு எங்களுக்கு தேவையும் இருக்கு இன்றைக்கு உலகத்துல ஆய்வுகள் நடத்துறாங்கள்டா கருத்தரங்கள் செய்யறாங்கள்டா கூட்டங்கள் கூட்டுறாங்கள்டா உச்சி மாநாடுகள் நடாத்துறாங்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரச்சனை எப்படி தீக்கிற தேவை எப்படி பூர்த்தியாக்குற வேலையில்லா பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் விலைவாசி உயர்வு எப்படி தீர்த்து கொள்ளலாம் பயங்கரவாத பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி தீர்த்து கொள்ளலாம் போஷாக்கான உணவு பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் இந்த நோய் பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் கழிவு பொருட்களை அகற்றணும் இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம் உலகத்தில்தான் பிரச்சனை தேவை பிரச்சனை தேவை எத்தனையோ தீர்வுகளை முன்வைக்கிறாங்க அதிகமான தீர்வுகளுடைய முடிவு ஜீரோ இப்ப ஒரு கேள்வி இஸ்லாம் அடிப்படையான மார்க்கம் சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்த மார்க்கம் குரான் அல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வந்திருக்கிறான் என்று நாங்க அட்டிச்சு சொல்றோம் தைரியமா சொல்றோம் இப்ப ஒரு கேள்வி உருவாகும் மனித சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படையான இந்த விஷயத்துக்கு குரான் சொன்ன தீர்வு என்ன என்றால் குரான் சொன்ன தீர்வு ஒன்றே ஒன்றுதான் என்ன தீர்வு குரான் சொன்ன தீர்வு உங்களோட வாழ்க்கையை மாத்துங்க உங்களோட பேச்சில தக்குவா கொண்டு வாங்க உங்களோட பார்வையை தக்குவா கொண்டு வாங்க உங்களோட கேள்வியில தக்குவா கொண்டு வாங்க உங்களோட நடையில தக்குவா கொண்டு வாங்க உங்களோட கல்வியில தக்குவா கொண்டு வாங்க அல்லா சொல்றார் நீங்க இந்த வேலையை செஞ்சால் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தையும் செஞ்சது ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب நீங்க தக்குவாவோட வாழுங்க உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் உங்களோட தேவையை பிரச்சனையை நான் முடிச்சு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவை பூர்த்தி ஆகிறதுக்கும் அல்லாஹ் போட்ட நிபந்தனை என்ன வமையத்தகில்லா என்ன அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை கொண்டு வாங்க உங்களோட பார்வையில கொண்டு வாங்க உங்களோட கேள்வியில கொண்டு வாங்க உங்களோட கல்வியில கொண்டு வாங்க உங்களோட இராக்கால வணக்கத்துல கொண்டு வாங்க உங்களோட பகல்கான வணக்கத்துல கொண்டு நடைமுறையில கொண்டு வாங்க உங்களோட குடும்ப வாழ்க்கையில கொண்டு வாங்க நீங்க மனைவியோட நடக்கிறீங்களா அங்க கொண்டு வாங்க நீங்க கணவனோட நடக்கிறீங்களா அங்க கொண்டு வாங்க நீங்க டொய்லெட் பாத்ரூமுக்கு போறீங்களா அங்க தக்குவா கொண்டு வாங்க நீங்க எச்சு துப்புறீங்களா அங்க தக்குவா கொண்டு வாங்க உங்களோட வாழ்க்கையை மாத்துங்க உங்களோட பிரச்சனை தான் இது எப்படி தீபா இரவு பன்னெண்டு மணி தன்னை கைய கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருள் கைய கூட பார்க்க இல்லாத அவ்வளவுக்கு இருளா இருக்கு கண் கண்ணுக்கு கை விளங்குதில்ல அவ்வளவு பயங்கரமான இருள் அடுத்த நாள் பகல் பன்னெண்டு மணிக்கு கண்ண கைய கண்ணால கைய பாக்குறதுக்கு எல்லாமே இருக்கு அவ்வளவு கண் கூசுதோ ஏ அவ்வளவு வெளிச்சம் எந்த அல்ல இரவு பன்னெண்டு மணிக்கு அப்படிப்பட்ட இருளை கொண்டு வந்து பிறகு பால் பன்னெண்டு மணிக்கு கைய கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தானோ அந்த அல்லா கேளும் நிலைமையை மாத்திரத்துக்கு சிறவன் நினைச்சா மூசா நபி வளர்க்க கூடாது சிறந்தாலும் வளரக்கூடாது வளர்ந்தாலும் நபியாக கூடாது நபியானாலும் அவர் மூலமா என்னுடைய ஆட்சி வரைக்கப்படக்கூடாது அல்லா நினைச்சா இல்ல மூசா பிறக்கணும் பிறவுட்ட வளரணும் அவர் நபியாக மாறணும் அவர் காரணமாக திராவிட ஆட்சி மறிக்கப்படணும் எதிரும் புதிருமான திட்டம் இவன் என்னென்ன பிளேன் பண்றான் ஊழியர்கள் அனுப்புறான் ராணுவத்தை அனுப்புறான் பிள்ளைகளை கொலை செய்கிறார் இப்ப மூசாலிசெல்லாம் பிறந்தாங்க பொட்டியில வைக்கப்பட்டாங்க அப்படியே ஆத்துல மிதந்து ரவுண்ட வீட்டு பக்கமா வருகிறது இப்ப அல்லா சிராவுண்ட உள்ளத்துல நபி மூசாவுடைய ஒரு மொஹப்பத்தை ஏற்படுத்திட்டான் இப்ப கையில பிரவன் எடுத்து யோசிக்கிறான் எந்த முபி மூசா பிறக்க கூடாது என்பதற்காக வேண்டி பச்சிலம் பாலகர்களை கொலை செய்யறதுக்கு ஊழியர்களை அனுப்புறானோ அந்த ஊழியர்களை கூப்பிட்டு சொல்றாங்க இங்க வாங்க எந்த மடியில வளர்ற பிள்ளை பால் குடிக்காம இருக்கு இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் இருந்தா தேடி கொண்டு வாங்க பால் ஊட்டக்கூடிய தாய் இருந்தா தேடி கொண்டு வாங்க ஒரு பொம்பளை கொண்டு வரப்படுறா அவனுக்கு தெரியாது இதா மூசா நபியுடைய உமாண்டு தாயண்டு தாயண்டு தெரியாது பிள்ளை தாயிடத்தில் தாயுடைய மார்பகத்தில் வச்சதுதான் தாமதம் பிள்ளை பால் குடிக்குது இப்ப இவனுக்கு டவுட் பனு இஸ்ராயலுக்கு இந்த பொம்புல இவ்வளவு பெண்கள் பால் கொடுத்து இந்த பிள்ளை பால் குடிக்காம இருந்துச்சு இந்த பொம்புல கண்ணோட பால் குடிக்குது ஒருவேளை இந்த இவர மகனாட்டா இருக்கும் கேட்டா அந்த பொம்பளைகிட்ட இது உண்ட பிள்ளையா ஆமன்று சொல்லிருந்தா பிள்ளைட கழுத்து அவனுக்கே போயிருக்கு பேச்சு அல்லாட கண்ட்ரோல்ல இருக்கு கல்வி அல்லாட கண்ட்ரோல்ல இருக்கு அல்லாஹால கேட்ட விளக்கத்தை போடுவார் மூசா நபியோட உமாக்கு அல்லா ஒரு விளக்கத்தை போட்டார் ஆமண்டு சொல்லவுமேலா இல்லை என்று சொல்லவுமேலா ஆமண்டு சொன்னா பிள்ளைட கழுத்து போய் தரும் இல்லை என்று சொன்னா தீன் போய் தரும் பொய் சொன்னதாக ஹெக்மத்தை அல்ல பேச வச்சான் மூசா நபியில உண்மை கேட்டா பிறவனை பார்த்து நீ எந்த பிள்ளைய தாப்பா உயிரோட விட்டு வச்சாய் அப்படி கேட்டா எந்த பிள்ளைய தான் உயிரோடும் விட்டு வச்சா அந்த மடையை நினைச்சிட்டா இவ போட்ட வயல இவைக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு அந்த பிள்ளைய எங்கட ஊழியர்கள் கொலை செஞ்சு போட்டாங்க இவ பொய் சொல்லவும் இல்ல உண்மை சொல்லவும் இல்ல கேட்ட கேள்வி என்ன நீ எந்த பிள்ளை தான் உயிரோட விடு இப்ப எந்த பிறவுன் நபி மூசாவை கொலை செய்யறது நபி மூசா பிறப்பாங்க என்பதற்காக வேண்டி பச்சிலம் பாலகர்களை கொலை செய்யறதுக்கு ஊழியர்களை அனுப்புறானோ ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறானோ அந்த பிறவோன் மூசா நபியோட உமாவை பார்த்து சொல்றான் அவனுக்கு தெரியாது அவதான் தாயண்டு இந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுக்காட்டு உனக்கு நாங்க சம்பளம் தாரோம் அவன் தான் உங்களோட ரப்பு அவன் தான் உங்களோட ரப்பு மேலான பெரியார்களே சகோதரர்களே பிரச்சனை தீர்றதுக்கு தேர்வு பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லாஹு தாலா காசு பணத்தை பட்டம் படிப்ப செல்வத்தை அதிகாரத்தை ஆயுதங்களை காரணமாக்கல அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறது ஈமான தத்துவத்தை ஆரம்பத்தில் ஓடி காட்டின வசனத்தில் அல்லா என்ன சொல்றான் நீங்க தக்குவாவோட வாழுங்க நான் பிரச்சனை வச்சுக்கிறேன் நான் தேவை பூர்த்தியாக்கி இருக்கிறேன் மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்னகிட்ட இது இருந்தா தான் வெற்றி இது கிடைச்சா தான் வெற்றி அல்லாஹ் சொல்றான் இல்ல உண்மையான வெற்றியே தெரியுமா நீங்க தக்குவாவோட வாழ்றதா வெற்றி குரான் ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فاولئك هم الفائزون உங்களோட வாழ்க்கையில அல்லா ரசூலுக்கு வழிபடுற தன்மை இருக்குதா உங்களோட வாழ்க்கையில தக்குவா இருக்குதா நீங்க நினைச்சு கொள்ளுங்க நாங்க வெற்றியாளர்கள் தக்குவா இல்ல காசு இருக்கு தக்குவா இல்ல பட்டம் இருக்கு தக்குவா இல்ல அழகு இருக்கு தக்குவா இல்ல இது செல்வாக்கு இருக்கு நீங்க நினைச்சு கொடுங்க நான் நஷ்டவாளி நல்லா சொல்ல கூறாள் இந்த கருத்து தக்குவா உள்ளவன வெற்றியாளர்கள் யாரு அல்லாவோ பயந்து வாழ்வாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா சொன்னான் எந்த முகமது கிடைக்கும் நீங்க தக்குவாவோட வாழுங்க உங்களுக்கு அல்லாவுடைய முகப்பத்து கிடைக்கும் யாரு தக்குவாவோட வாழ்வாங்களோ அவங்களோட விவகாரங்களை நல்லா சீர் செஞ்சு கொடுப்பானு இந்த குரால வரையுது யாய் வல்லதீனா மனு தக்குல்லா மனிதர்கள் ஈமான் கொண்டவர்களை நீங்க தக்குவாவோட வாழுங்க பகூலு கவுலன் சதீதா நேர்மையான நல்ல வார்த்தைகளை பேசுங்க நீங்க தக்குவாவோட நல்ல வார்த்தைகளை பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அமாலக்கும் உங்களோட விவகாரங்களை உங்களுக்கு நான் சீர் செஞ்சு தருவேன் தக்குவா இல்ல பேச்சில் நாம் நம்பிக்கை இல்ல நேர்மை இல்ல நாணயம் இல்ல என்ன நடக்கும் இவர் எவ்வளவுதான் மண்டையை உடைச்சாலும் சொல்லுவாங்க தானே அதாவது அதாவது தான் ஏற முலம் முலம் சருகும் என்பது மாதிரி இவர் இஞ்சால போவாரு அல்ல இஞ்சால ஓட்டை ஏற்படுத்திடும் அல்ல சீராக்க மாட்டார் தக்குவாவோட வாழுங்க அல்ல ஒரு யாருன்னு சீராக்கி அடுத்தது எல்லாம் ஆணவத்தால சொல்ற ஒரு வாழ்க்கையில மறக்கிறது வேணுமா எல்லாரும் நினைக்க எங்களுக்கு பறக்கத்து கிடைக்கணும் பறக்கத்து கிடைக்கணும் சகோதரர்களே பறக்கத்து எங்க கிடைக்கும் நல்ல யாபம் வச்சுக்கொண்டு செல்வம் அதிகமா இருக்கிறதுக்கு பேர் அல்ல பறக்கத்து செல்வம் குறைவா இருக்கிறதுக்கு பேர் அல்ல பறக்கத்து செல்வம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அல்ல பறக்கத்து என்னப்பா பறக்கத்து அதிகமா இருக்கிறதுக்கு பேரும் அல்ல பறக்கத்து குறைவா இருக்கிறதுக்கு பேரும் அல்ல பறக்கத்து இல்லாம இருக்கிறதுக்கு பேரும் அல்ல பறக்கத்து பறக்கத்து என்ன பறக்கத்தண்டா என்ன என்றால் அல்லா இவர் வாழ்க்கையில பறக்க செஞ்சிருக்கிறான் அல்ல இவர் இல்முல பறக்க செஞ்சிருக்கிறான் அல்ல இவர சுகத்துல பறக்க செஞ்சிருக்கிறான் என்ற அர்த்தம் என்ன எந்த உண்டு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுல போதும் என்ற மன நிறைவு ஏற்படுத்துவான் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை கொண்டு வேலை வாங்குவான் பெருசா இருக்கிறதுக்கெல்லாம் என்று சொன்னா ஒருவருக்கு யானைக்கால் நோய் வந்திருக்கு கால் பாக்குறதுக்கு பெருசா தான் இருக்கு சொல்லணும் சுபஹான் அல்லா வரக்க செய்யப்பட்ட மனுஷன் தான் ஒரு பிள்ளை வருகிறது ஒரு மனுஷன் வாராரு நாலு கண்ணு ரெண்டு மூக்கு நாலு காது ரெண்டு வாய் சுபஹானல்லா இப்ப இவரை பார்த்து எல்லாருக்கும் போறாம எங்களுக்கு எல்லாம் ரெண்டு கண் அவருக்கு மட்டும் நாலு கண் எங்களுக்கு ரெண்டு கை அவருக்கு நாலு கை பொறாம இவருக்கு என்ன இவருக்கு ஒரு எங்களுக்கு ஒரு கண்ணா நாலு கண்ணால பாரு அவனை பார்த்து உனக்கு கண்டாலே ஒரு பயம் அப்பா இதுக்கு இப்ப இப்ப காட்சி என்ன பார்க்க வச்சுறாரு அலா என்ன சிறப்பாக அல்லாஹ் இல்லா சொன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு சுனாமி கடை தண்ணி தேவை தண்ணி இல்லாம கஷ்டம் இப்ப கரையோர பகுதியில் இலங்கையில் என்ன நடந்துச்சு கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு யாரு சொன்னதா சுபஹான் அல்லா கரையோர பகுதியில உள்ள தண்ணியில எல்லாம் பறக்க செஞ்சான் அந்த தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு யாரு சொல்றதா பறக்க தண்ணி உடம்புல சூடு இருக்கணும் சூடு இல்லாட்டிதான் அடுத்தது மையத்தன்னு சொல்லுவாங்க மையத்து ஒரு நாள் மௌத்த ஆகிட்டாரா இல்லையா டவுட் சொல்ற மேல தொட்டு பாருப்பா மேல தொட்டு பாரு சூடு இருக்கா சூடு இருந்தா ஹயாத் இல்லையா அது விஷயம் முடிச்சு இப்ப பிள்ளைக்கு சரியான காய்ச்சல் நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சுல காய்ச்சல் உமாக்கு பாப்பாக்கு சரியான சந்தோஷம் ஏ எந்த பிள்ளையோட மேல நல்ல சூடு வந்திருக்கு எந்த பிள்ளை மீண்ட காலத்துக்கு வாழ போகும் அது சந்தோஷப்படுவாரா அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வரையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா தானே வந்திருக்கு ஜாஸ்தியா தானே வந்திருக்கு அதிகமா வாருது பெருசா வாருது எல்லாம் பறக்கத்தன்னு காய்ச்சலுக்கு பறக்கத்தன்னு சொல்லணும் சுனாமிக்கு பறக்கத்தன்னு சொல்லணும் யானைக்காலுக்கு பறக்கத்தன்னு சொல்லணும் நாயின் குட்டி போடுதோ ஆடும் குட்டி போடுதோ ஆடு ரெண்டு மூணு நாய் அப்படி இல்ல நாலு அஞ்சு ஆறு எத்தனையோ குட்டி போடுது நாயுடைய வருகையுடைய வீதம் அதிகம் அழிவினுடைய வீதம் குறைவும் யாரும் நாய் யாருக்கு சாப்பாடு கொடுக்கறதில்லை நாய் வச்ச பொதுவா தின்றதில்லை ஆடு வலிமாவா ஆடு தம் பிரியாணி ஆடு அக்கீக்கா ஆடு குர்பான் ஆடு நேர்ச்ச ஆடு ஒரு பாட்டி போறோம் ஆடு எல்லாம் ஆடு நாய் அப்படி இல்லை அப்ப ஆட்டுடைய வீத வருகையினுடைய வீதம் குறைவு அழிவினுடைய வீதம் அதிகம் நாயினுடைய வருகையினுடைய வீதம் அதிகம் குறைவு அழிவினுடைய வீது குறைவு இப்போ சொல்றாரு எனக்கு ஒரு ஆட்டு பட்டியல் எடுக்கணும் அது மஷாலா பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு நாய் பட்டியல் எடுக்கணும் நாய் பட்டி ஒரு ஐம்பதினாயிரம் நாய் தேவைப்படுது எடுக்கலுமா என்ன கஷ்டம் ஏ அங்க ஒரு நாயை பிடிச்சி இங்க ஒரு நாயை பிடிச்சி இங்க ஒரு நாயை பிடிச்சி சேர்ந்து வாழ்றது ஆட்டு பட்டி வேணுமா மினாவுக்கு போங்க மினாவுக்கு எத்தனை ஆடு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 ஆகரத்திலே நன்மாராயம் கிடைக்கும் எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு நேர போதாது தப்பாவோட விஷயங்கள் இது எல்லாத்தையும் பெரிய பாக்கியம் சுவர்க்கத்துக்கு போறவங்க யாரு செல்லந்தர்கள் சுவத்துக்கு போவாங்க ஆலிங்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க செல்வந்தனோ ஆலிமோ ஏலியோ படிச்சவனோ பாமரனோ அல்லாஹால சுவர்க்கத்துக்கு போறதுக்கு நிபந்தனையாக போட்டுக்கிறது தக்குவா தக்குவா இருந்தா போய் சொர்க்கத்தை பத்தி அல்லா இப்படி சொல்ல பத்தில்கள் ஜன்னத்துள்ளதி நூறிதுமின் இபாதினா மன்கார தகையா நாங்க சொர்க்கத்தை யாருக்கு அனந்தரமா கொடுப்போம் அவட்ட தக்குவா இருக்கணும் அல்ல குரான்ல சொர்க்கத்தை பத்தி இப்படிதான் கூப்பிடுறான் சொர்க்கத்தை சொர்க்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்லக்குள்ள فسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض عدة للمتقين நீங்க அந்த சுவர்க்கத்துக்கு வாங்க அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது முத்தகிங்களுக்கு தயாரிக்கப்பட்டது குரான் ஹிதாயத் யாரும் கிடைக்கும் தக்குவ உள்ள மக்களுக்கு தான் குரான் ஹிதாயத்து கிடைக்கும் முதலில் முத்தகீன் முத்தகங்களுக்கு தான் குரான இதாயத்து முத்தகங்களுக்கு தான் சுவர்க்கம் முத்தகங்களுக்கு தான் நன்மாராயம் முத்தகீன்களுக்கு தான் பறக்கத்து முத்தக்கீன்களுக்கு தான் அல்லாஹுடைய முஹப்பத்து முத்தகீன்களுடைய விவகாரங்களை அல்லா சீராக்கி இருப்பார் இப்படிப்பட்ட தக்குவா எங்கட வாழ்க்கையில உண்டாகிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் நோம்ப தந்திருக்கிறான் சும்மா சடங்கு இல்ல சம்பிரதாயம் இல்ல எனவே சகோதரர்களே நோம்ப நாங்க நோம்பு வந்து வாழ்க்கையில தக்குவா உண்டாகலையாம் என்றால் இந்த நோம்பு சடங்கு முத்தக்கிங்கிட்ட பல அடையாளங்கள் இருக்கு தக்குவ உள்ள மக்கள்கிட்ட அடையாளங்கள் குரான்ல பல அடையாளங்கள் எல்லாம் விளங்கப்படுத்துறோம் அந்த அடையாளங்களே வாழ்க்கையில உண்டாகணும் அதுல ஒன்று என்ன பல அடையாளங்கள் பல இடங்களில் விளங்கப்படுத்துவார் ஒரு இடத்துல விளங்கப்படுத்துறான் முத்தக்கிங்களுடைய அடையாளம் என்ன அல்லதீனையும் தனக்கு தேவை செலவழிப்பாங்க தனக்கு தேவை செலவழிப்பாங்க கஷ்டமா தனே கஷ்டமா இருக்கு அப்பயும் செலவழிப்பாங்க தனே கஷ்டம் இல்ல அப்பயும் செலவழிப்பாங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் தன்னை விட மற்றவங்களை மதிப்பாங்க அல்லாட பாதையில செலவழிப்பாங்க இது முதலாவது அடையாளம் தக்க உள்ள மக்கள் இரண்டாவது அடையாளம் ஒரு பல பல அடையாளங்கள் இந்த ஓதக்கூடிய இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அடையாளம் இரவையில பகலையில தனக்கு தேவை தனக்கு தேவையில்லை எல்லா நேரத்திலும் செலவழிக்கிறது இது முதலாவது அடையாளம் இன்னொரு அடையாளம் அல்ல சொல்றான் கோபத்தை மெண்டு விழுங்குவாங்க கோபம் வராத முதல்ல வந்த கோபத்தை அடக்குவாங்க வைஷா சொல்றாங்க கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவன் கழுத வந்த கோபத்தை அடக்கிறவன் மனுஷன் மூமிங்களுக்கு கோபம் வராதுன்னு அல்ல மூமிங்களுக்கு கோபம் வரும் ஆனா கோபத்தை அடக்குவாங்க கோபம் வரும் கோபம் வந்த உடனே அதை கொண்டோ அதை சாதிக்கலாம் என்று பார்ப்பாங்க உடனே என்ன செய்யும் அவங்க அதை தக்குவா சொல்லும் அவனுக்கு மீது நடவடிக்கை எடுத்துறாது அவனை மன்னிச்சிரு பல்கால மீன் கையில கோபத்தை மெண்டு விளங்குவாங்க பல நான் மக்களை மன்னிப்பாங்க மக்கள் என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க மன்னிப்பாங்க இப்ப ஒரு குத்தம் செஞ்சிட்டான் ஒரு தவறு செஞ்சிட்டான் அவனை மன்னிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்குது இல்லையா இவர தக்குவா குறைவாரு இவர் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வருகிறது இல்லையா இவர தக்குவால குறைவாரு ஒரு பெரியார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அவரது வேலையால் என்ன செய்யறார் குத்திக்கிற தண்ணியை எடுத்துக்கொண்டு அப்படியே பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாரம் இந்த பெரியாருடைய மகன் அல்லது மகள் இதுல படுத்துக் கொண்டிருக்கிற தூங்கிக் கொண்டிருக்கிற வந்தா திடீரென்று கை தவறி அந்த கொதி தண்ணி கீழே போய் விழுந்துச்சு பிள்ளையில விழுந்துச்சு அந்த ஸ்பட் பிள்ளை மௌத்து பார்த்துக் கொண்டிருக்க எப்படியும் பார்த்து கொண்டு இவ்வளவு பிள்ளை மௌத்தாது இவ்வளவு ஆத்திரம் இப்ப சரியான ஒரு ஆத்திரம் அந்த அடிமை என்ன செய்யறான் குரான் இந்த வசனத்தை ஓதுற முத்தகைங்களுடைய அடையாளம் முதலா என்ன சொன்ன பல்காலுமீ நல்கையில் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்ன கோபத்தை வடக்கி ரெண்டாவது அடையாளம் அவர் ஓதுறாரு வல் ஆவீனா நின்னா முத்தகையங்கள் என்ன செய்வாங்க மக்களை மன்னிப்பாங்க அவனை மன்னிச்சுட்டு மூணாவது அடையாளம் ஓதுறாரு இப்படிப்பட்ட உபகாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான் சொன்னாரு நீ போ உன்னை நான் அல்லாவுக்கான உரிமை விட்டு விட்டு இதான் சலமுஸ்தாலின் இதான் பெரியார்கள் இதான் நாதாக் அகமது அம்பல் காலம் மனதினாக்கள் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாத சிந்தனையை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய சரியத்தை குழப்பிய காலம் அது போதாக்குறைக்கு அந்த காலத்துல உள்ள வாழ்ந்த அரசர்களை ஹலீஃபாக்களை அவங்க சிந்தனைகளை மயக்கி தன் பக்கம் நான் சொல்ற மாதிரி ஆட வைக்கிற காலம் ஒரு கருத்து வருகிறது இந்த குரான் இருக்கிறாரே இந்த குரான் இந்த குரான் அல்லாவுடைய ஒரு படைப்பு அவனுடைய முத்தசுலாக்குடைய கருத்துல ஒரு கருத்து என்ன எப்படி அல்ல வானத்தை பூமிய மரத்தை மனிதனை ஆட்ட மாட்ட படைச்சிருக்கிறானோ இது போல இந்த குருவானை எல்லாம் படைச்சிருக்கிறான் நாங்க சொல்ல குரான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அவசரம் இல்ல குரான் அல்லாவுடைய படைப்பு அகமது பின் அம்பல் ரஹமத்துல சொன்னாங்க இது நடக்காது இது விட்டு கொடுக்க இயலாது இப்ப அகமது பின் அம்பலுக்கு சித்திரவத கலிபாவுடைய ஓடர் சாட்டையால் அடி ஜெயில போட்டா வத பலவையான சிக்கல் சிரமம் வாழ்க்கையில சிலர்கள் வந்து சொன்னாங்க அகமது பின் அம்பல்கிட்ட அல்லா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவை தந்திருக்கிறார் எத்தனை லட்ச ஹதீசல உங்களோட கையால நீங்க எழுதிருக்கிறீங்க உங்களை விட இல்முல தரம் குறைஞ்ச ஆளுங்கள் கூட அந்த அரசர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதோ அவங்க எப்படி ராஜ மரியாதை எப்படி கண்ணியப்படுத்துறாங்க எப்படி ஹதியாக்கள் கொடுக்காங்க எப்படி எப்படி இன்னைக்கு ராஜமாயி வாழ்றாங்க நீங்களும் இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களை எங்க கொண்டு வைப்பாங்க நீங்க ஏன் இதுக்கு மாற்றமா நிக்கிறீங்க அகமது அம்பல் சொன்னாரு அகமது மௌத்தானாலும் பரவாயில்ல அகமதுடைய ரப்புடைய தீன் ஆகணும் இதனால நான் எதையும் தாங்கிக் கொள்ள தயாரு இந்த கொள்ளையை விட்டு கொடுக்க மாட்டேன் மேடு வந்தா பள்ளம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில ஒரு கசப்பு வந்தா இனிப்பு வரத்தான் செய்யும் இது அல்லாவுடைய சுண்ணத்து இன்னமரா ஒரு கஷ்டம் வந்தா பல லேசி வரும் இரவு வந்தா இன்ஷா அல்லா அடுத்த நாளைக்கு பகல் வரத்தான் செய்யும் சூரியன் மறைஞ்சா அடுத்த நாளைக்கு சூரியன் உதயமாகத்தான் செய்யும் இது போல ஒரு கஷ்டம் வந்தா பல லேசியில் அல்லா திறப்பான் ஆமது அம்பலுக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை திறக்கிறான் இப்ப அந்த ஹலிஃபாக்களுடைய ஆட்சி முடியுது அகலு சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்த முக்கியமான ஹலிஃபாக்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்காங்க இப்ப சொன்னாங்க அந்த அரசர் மஹமது பின் அம்பலை பார்த்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு சித்திரவதை செஞ்சாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அத்தனை பேரையும் பலிக்கு பலி வாங்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தாரோ நீங்க நினைச்ச மாதிரி அவங்கள பலிக்கு பலி வாங்க அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா தக்குவா உள்ளவர் அவருடைய நோம்பு தக்குவாவான நோம்பு அவருடைய தொழுக தக்குவாவான தொழுக சொன்னாங்க குரான் இந்த வசனத்தை ஓதினாங்க பமன் அப்பா பாஸ்லஹ பாஜிருஹு அலல்லா யார் மக்களை மன்னிச்சு யாரு மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்கி நல்ல விஷயங்கள் செய்வாரோ அவருக்கு கூலி கொடுக்கிறதுக்கு அல்லா பொறுப்படுக்கிறான் என்ற வசனத்தை ஓதி சொன்னாங்க இந்த வசனத்துக்கு ஹசன் பசரி ரஹமத்துல்லா சொல்லிக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா நாளை கேமத்துடைய நாளையில மனிதர்கள் முட்டுக்கால்கள் நிப்பாங்க மஷர் மைதானத்துல முட்டுக்கால நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பாங்க அந்த நேரத்துல அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் யாருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறதுக்கு பொறுப்படுத்திருக்கிறானோ அந்த மக்கள் எழும்பி வாங்கன்னு சத்தம் சொல்லுவாரம் அந்த நேரத்துல மனிதர்களை மன்னிச்சவங்க எழும்பி போவாங்க அந்த கூட்டத்துல ஆகிறதுக்கு நான் விரும்புறேன் நான் நான் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் என்று சொன்னாங்க இதுதான் தக்குவா உள்ள மக்களுடைய அடையாளம் மக்களை மன்னிப்பாங்க மக்களை மன்னிக்க கூடியவங்க யாரு தக்குவா உள்ளவங்க فات المال على حبه ذوي القربى واليتامى والمساكين அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான் தனக்கு தேவை இருக்கும் ஆனா முத்தகிங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கவனிப்பாங்க தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை கவனிப்பாங்க தன்னுடைய தாத்தாவை கவனிப்பாங்க தங்கச்சியை கவனிப்பாங்க தம்பியை கவனிப்பாங்க நானாவை கவனிப்பாங்க சாட்சி பிரியமாவை கவனிப்பாங்க அவங்களுக்கு பணம் தேவையாகத்தான் இருக்கும் ஆனா சொந்த பந்தங்களை கவனிப்பாங்க மிஸ்கின்களை விரட்ட மாட்டாங்க முத்தகீன்களுடைய அடையாளம் அவங்க அல்லாவுடைய முகப்பத்தை அடிப்படையாக கொண்டு மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பாங்க சிறை கைதிகளுக்கும் கொடுப்பாங்க அனாதைகளுக்கு இறக்கம் காட்டுவாங்க அனாதைகளுக்கு முகப்பத்தாக இருப்பாங்க சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வாங்க சகோதரர்களே தக்குவா உள்ள மக்களுடைய அடையாளத்தை பத்தி பேசுவதாக இருந்தா சுமார் மூணு மணி நேரங்கள் தேவைப்படும் நேரம் போதாது இந்த விஷயங்களை பேசுறது தொட்டு காட்டி கொண்டுதான் போறேனே தவிர இந்த விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இது தக்குவா உள்ள மக்களுடைய அடையாளம் இவ்வளவு பெரிய தக்குவா எங்களோட வாழ்க்கையில வந்துச்சா வரலையா என்பதற்காக வேண்டித்தான் அல்லா சந்திக்கிறது நோம்ப எனவே எங்கட நோன்பு தக்குவா உள்ள நோன்பாக ஆக வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய லட்சியம் எங்கட வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை நாங்க பாரமா நினைக்க கூடாது பாக்கியமா கருதணும் நல்ல விஷயங்களை பாக்கியமாக கருதுவது ஈமானுள்ள மக்களுடைய அடையாளம் குரால் எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க قل بفضل الله وبرحمته وبذلك فليفرحوا நபியே சொல்லுங்க இது அல்லாஹ்வோட ரஹ்மத்தால உங்களுக்கு கிடைச்சிருக்கு இத கொண்டு நீங்க சந்தோஷம் கொண்டாடுங்க சந்தோஷம் கொண்டாடுங்க முனாஃபிக் மூமிங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஈமான் உள்ள மக்களுடைய அடையாளம் ஒரு சஹாபி நபியோட வந்து கேட்காரு யார சூழல்லா எனக்கிட்ட ஈமான் இருக்குன்னு எப்படி கண்டுகொள்றது கேள்வி ஆழமான கேள்வி என் அதீதுல வருகிறது எதுவரையில அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருப்பானோ வரையில கிளாமத்து உருவாகாது சொன்னாங்க நபி அவங்க வானம் வானமாக இருக்கும் பூமி பூமியாக இருக்கும் சூரியன் சூரியனாக இருக்கும் சந்திரன் சந்திரனாக இருக்கும் எப்ப இந்த பூமியில அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இல்லாமல் ஆகிடுவானோ இலட்சம் வேற சூரியன் ஒளியிலிருந்து பெய்தரும் ஜூமும் கதறுத்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் இதமாவும் சக்கத்தை வானம் வெடிச்சிடும் வைதல் ஜிபால் சுக்கிரத்து மலைகள் இடம்பெயர்ந்திடும் வைதல் இஷாரு உத்திரத்து அரபியர்களிடத்தில் கண்ணியத்துக்குரிய வஸ்துகளாக கருதப்படக்கூடிய கட்டம் உள்ள ஒட்டகங்கள் அனாதரமாக விடப்பட்டிடும் அல்லா குரால விளங்கப்படுத்துறான் சாபி கேட்டு வராரு யார சூழல்லா எனக்கிட்ட ஈமான் இப்படி கண்டு ஒன்று கேள்வி ஆழம் நபியவங்க சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு வார்த்தை சுருக்கமான பதில் சொன்னாங்க இதா சர்றத்துக்கு ஹசனத்துக்கு வைதா சாத்துக்க செய்யத்துக்க அந்த மூமின் இங்க பாரு அடையாளம் என்ன தெரியுமா லேசான ரெண்டு அடையாளத்தை சொல்றேன் லேசான ரெண்டு அடையாளத்தை சொல்றேன் அதை வச்சு நீ தீர்மானிச்சு கொள்ளுவோ உனக்கு ஈமான் இருக்கா இல்லையா சுகர் நோயாளிக்கு சுகர் இல்லைக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடையாளம் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடையாளம் இருக்கு பிரசர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடையாளம் இருக்கு இதே மாதிரி வயிற்றுல அந்த பெண்ணுடைய வயிற்றுல கருத்தரிச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடையாளம் இருக்கு இது போல ஈமான் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நபி அவங்க சுருக்கமான ரெண்டு அடையாளங்களை சொன்னாங்க முதலாவது அடையாளம் நீ நன்மை செஞ்சா நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குதா உள்ளத்துல சந்தோஷம் வருகுது பாவம் ஒன்று நடந்துட்டா உள்ளத்துல ஒரு கவலை வருகுது நினைச்சுக்கோ இந்த ரெண்டு மூணு கிட்ட இருந்தா நீ மூமி நோவு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அது இல்லா அல்லா எனக்கு தந்துட்டானே இரவு தாஜியா தரக்கூடிய பாக்கியம் நசீவாயிட்டு அலமது இல்லா அல்லா எனக்கு தந்துட்டானே ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டு அலமது இல்லா அல்லா எனக்கு தந்துட்டானே ஒரு அனாதையுடைய தலையை தலையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அலமது இல்லா அல்லா எனக்கு தந்துட்டானே பெருமை இல்ல யாருதான் செய்யறா நாங்க மட்டும்தான் செய்யறோம் யார் இந்த பகுதியில் நோவு பிடிக்கா நாங்க தான் இந்த நெஞ்ச நிமிர்த்தி இந்த பெருமை பேசினா அல்லாஹ் அவருக்கு அடுத்த வருஷம் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டார் அடுத்த பாக்கியத்தை அல்லா நசீபாக்க மாட்டார் பெருமடிக்கிற வேற பாக்கியமா கருதுற வேற மனசால எடுக்கணும் அலமது இல்லா அல்லா எனக்கு தந்திருக்கிறாரு இது எந்த திறமை இல்ல எப்படி விமானம் இறங்குறதுக்கு தளம் தேவையோ கப்பல் போறதுக்கு ஒரு இடம் தேவையோ வாகனம் போறதுக்கு ஒரு பாதை தேவையோ இது போல ஒவ்வொரு பணக்காரன் நினைக்கணும் ஒரு ஏழைக்கு சதக்கா செஞ்சிட்டா என்ற பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு இவன் அல்ல என்ன காரணமாக்கிட்டாரு ஒரு பெரியாரு இந்த ஒருவன் வந்து கேட்கிறார் மக்கள் நெருக்கமாகவும் அதிகமாகவும் வாழக்கூடிய ஒரு இடத்தை காட்டு இப்ராஹிம் அதுஹம் இவர் என்ன செஞ்சாரு மையவாடியை கொண்டு போய் காட்டினாரு இங்கதான் அதிகமான ஆட்களும் நெருக்கமா வாழ்றாங்க ஆத்திரம் வந்துட்டு அரைஞ்சுதான் வருத்தம் ஆளுக்கு மக்கள் போய் அந்த ஊழி அந்த அடிச்சவட்ட போய் சொன்னாங்க டே நீ யாருக்கு அடிச்சா தெரியுமா இப்ராஹிம் அஜாம் ரஹமத்துல்லா ஒரு காலத்துல அரசராக இருந்தவங்க அவருக்கெல்லாம் நீ இப்ப இவன் காய்ந்துட்டான் வந்து ஹசரத் சரியா நீங்க யாருன்ட்டு மன்னிச்சு கொள்ளுங்க மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களுக்கு அடிச்சுட்டேன் பெரியார் சொன்னாரு நீ எப்ப எனக்கு அடிச்சியோ அப்ப நான் உன்ன மன்னிச்சுட்டேன் எப்படி இல்ல நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சா தெரியுமா இங்க எவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சா தெரியுமா உன்ன நான் எப்படி மன்னிக்காம இருக்கிறேன் நான் உங்களுக்கு அடிக்க நான் என்ன உபகாரம் செஞ்சேன் இங்க பாரு நீ ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டாய் நான் உனக்கு உண்மையை சொன்னேன் அதை உன்னால பொறுத்துக்கொள்ள இயலாம போயிட்டு எனக்கு நீ அடிச்சாய் நான் பொறுமை செஞ்சேன் பொறுமை செஞ்சதுக்காக நல்லா எனக்கு சுவர்க்கத்தை போய் ஆளு செஞ்சிருப்பா நான் சுவர்க்கத்துக்கு போதுக்கு நீ தானேப்பா காரணம் நீ உன் காரணத்தினால நான் சுவர்க்கத்துக்கு போற உன்னை நான் மன்னிக்காம எப்படி சுவர்க்கத்துக்கு போக இயலும் எனவே நீ இன்னைக்கு கை வச்சு அவனை மன்னிச்சுட்டேன் இதுதான் முத்தகங்களோட இதுதான் தக்கவுள்ள மக்களுடைய அடையாளம் எனவேதான் மேலாடு பெரியார்களே சகோதரர்களே நபியாக சொன்னாங்க இதா சர்வத்துக்கு அசரத்துக்கு நன்மை செஞ்சா சந்தோஷம் பாவம் செஞ்சா கவலை கல்வில வருகிறா உன்னை விளங்கி கொய்யுமான் இருக்கு எனவே இந்த ரமலான நாங்க எப்படி என்றா ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் தாப்பன் மௌத்தாகிட்டாரு معنى كان இல்லை தாய் தடுமாறுறா பதினொரு மாசமா இந்த பிள்ளைய காணல இந்த பிள்ளைய காணல இந்த பிள்ளைய காணல என்று ஒவ்வொரு வினாடியும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எங்கே இருந்த ஒரு போன் அழைப்பு அந்த தாய்க்கு வருகுது உண்ட பிள்ளையை தேடிக்கொண்டா இருக்கிறா உண்ட பிள்ளை வார மாசம் எத்தனாம் தேதி வாராரு அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு எங்கள்கிட்ட தான் இருக்கிறாரு என்று ஒரு தாய்க்கு ஒரு அழைப்பு மணி வந்தா அந்த தாய் எப்படி சந்தோஷப்படுவார் அல்லாவோ அதை விட சந்தோஷப்படணும் இந்த மனிதர் புனிதனாக்கக்கூடிய ரமலான் பெய்த்து பெய்த்து பெய்த்து எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அறிவிப்பு வருகிறது ரமலான் வரப்போகுதா அந்த தாய் அந்த ஒரே ஒரு பிள்ளைய எதிர்பார்த்து எப்படி அதற்காக நீங்க ஆயத்தப்படுத்துவாலோ அதை விட ஆயத்தமாக ரமலான பாத்திரம் சகோதரர்களே எப்படி குறிப்பிட்ட சில காலங்கள் அல்லாஹு வியாபாரிகளுக்கு சீசன் காலமாக கொடுத்திருக்கிறானோ இது போல அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியாருடைய சீசன் காலம் ரமலான் சீசன் காலம் யாராவது ஆட்டோ காரன் சீசன் காலத்தில் தூங்குவானா எத்தனை கிலோமீட்டர் ஒன்று ஓடுவான் வியாபாரி எப்படி எப்படி எல்லாம் தயாராகுவாரு சில வியாபாரிகளை பார்த்தா பெரிய கோரிசமா இருப்பாரு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல இஞ்சால ஒரு டெலிபோன் இஞ்சால டெலிபோன் பாய்ச்சல பரிஸ் அற்பமான துன்யாவுக்காக நீ இப்படி பிஸி ஆகிறியே துன்யா ஆக்ராவுடைய பாக்கிய தள்ளா வச்சுக்கிறான் தக்குவாவில் தக்குவா கிடைக்கும் நோம்புக்கு பின்னால எப்படி தயாரிக்கும் சகோதரர்களே எனவே எங்களோட நோன்பு தக்குவாவாக ஆக வேண்டும் என்றால் உலமாக்கல் அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்ப இன்று தயாராகணும் பிளேன் போடணும் திட்டம் தீட்டணும் அதுல முதலாவது விஷயம் எங்களோட தொழுகையுடைய விஷயத்துல போயிருந்தது இப்ப ஏதோ நாங்க தொழுகிறோம் என்றாலும் இப்பயே நீத்து வைக்கணும் ரமலான் மாதம் வந்துச்சுன்னா இன்ஷா அல்லா ஆண்கள் அஞ்சு நேர தொழுக இமாம் ஜமாத்தோட முதல் சப்புல நான் தொழுவேன் பெண்கள் நீயத்து வைக்கணும் நான் பாங்கு சத்தம் கேட்டா அடுத்தது எனக்கு தொழுகதான் தொழுகிற விஷயம் அதுலயும் குறிப்பாக முன்பின் சின்ன தொழுகிற விஷயத்தில் முகா தொழுகிறது முகா ரெண்டுல இருந்து எட்டு காத்து மட்டும் தொலையலும் இந்த தொழுகிறது சுபவு தொழு சுபவு தொழுவிட்டு சூரியன் உதயமாகி சும்மா இருபது நிமிஷம் கழிஞ்சதுக்கு பிறகு தொழக்கூடிய தொழில் இஷ்ராத் தொழுது முகா ரெண்டரை காத்து நாலரை காத்து வரலாம் ஆறரை காத்து வரலாம் எட்டரை காத்து முன்பின் தொழுகைகள் இருக்கு முகருக்கு முன்னால நாலு முகருக்கு பிறகு நாலு அசருக்கு முதல் நாலு மாரிக்கு முதல் ரெண்டு மாரிக்கு பிறகு ரெண்டு இஷாவுக்கு முதல் ரெண்டு இஷாவுக்கு பிறகு ரெண்டு அது மாதிரி வித்திரு தொழுகைகள் சாஜ்ய தொழுகைகள் தொழுகையுடைய விஷயத்துல உயர்ந்ததாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் வந்து அதிகம் அல்லா திக்கிர் செய்யணும் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நபி அவங்க சொன்னாங்க நீங்க அதிகமாக லா இலா என்று சொல்லுங்க அதிகமாக இஸ்திர்பார் அதோட இன்னும் ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க நீங்க அல்லாட்ட சுவர்க்கத்தை கேளுங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு அப்ப என்ன செய்யலாம் லா இலா இந்த நேரம் சமைச்சு கொண்டிருக்கிறோம் பாதையில பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம் கடையில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் லா இலா இல்லல்லா أسألك الجنة وأعوذ بك من النار ലാ ഇലാഹില്ല അസ്തഗ്ഫിറുല്ലാ അസ്അലുൽ ജന്ന വഅഊദു ബിക മിനന്നാർ അല്ല സ്വർഗ്ഗത്തെ കേൾക്കരുത് നരകത്തോട് വായിക്കും വലിയ പാഠമാണ് വിജയം കൊണ്ടുമല്ലേ ലാ ഇലാഹില്ല അസ്തഗ്ഫിറുല്ലാ അസ്അലുൽ ജന്ന വഅഊദു ബിക മിനന്നാർ അത് ചെയ്യുന്നത് அடுத்தது வந்து அதிகமா குரான் ஓதுது வேதங்களுக்கு ரமலான் மாதத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு தவராத் எல்லாம் ரமலான்ல இறக்கிறான் ஜபூர் அல்லா தவராத் ரமலான்ல இறக்கிறான் இஞ்சில் எல்லாம் ரமலான்ல இறக்கிறான் இதே மாதிரி குரான் எல்லாம் ரமலான்ல இறக்கிறான் ஜிப்ரீல் அலைசலாம் ஒவ்வொரு ரமலாலையும் நபியோட வந்து குரான உதாரணம் செய்வாங்க நபியை ஓதுவாங்க ஜிபிலத்தில் கேட்பாங்க ஜிபிலத்தில் ஓதுவாங்க நபியாக கேட்பாங்க அதுல அந்த வகையில தான் ஹிஸ்புடைய மஜிஸ் உருவாகி ஹிஸ்பு ஒரு ஓதுற மத்தால் கேட்கிற அவரால் ஓதுற அவரால் கேட்கிற இந்த காலத்துல தூந்து போய் கொண்டிருக்கு இதை மீண்டும் ஹயாத்தாக்கணும் பிராணுடைய அல்காக்கள் பிராணுடைய தப்சீருடைய கிளாஸ்ல உருவாக்கணும் பிராணிய முக்கியமானது குரான் எவ்வளவு மகத்துவமானது அவருடைய பொறுமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஆனவத்தால பரிசுத்தமான குரான்ல குரானை பற்றி சத்தியம் பண்றார் குரான் ஹக்கீம் ஹக்கீமா இந்த குரான்ல சத்தியம் காவல் குரால் மஜீத் இந்த குரான்ல சத்தியம் காதல் குரான் சிக்கர் இந்த குரான்ல சத்தியம் என்று குரானை பற்றி எல்லாம் எப்படி எல்லாம் பேசுறோம் ஹதீஸ்ல வரவே யார் குரான் ஓதுவாரோ நாளை கியாமத்துடைய நாளையில அந்த குரான் அவருக்கு செபாத்து செய்யும் செபாத்து செய்யும் எனவே அதிகமாக குரான் ஓதுறது மிக முக்கியமான விஷயம் திக்கர் செய்யற நான் சொன்ன மாதிரி அல்ல குரான் சொல்ல அதிகமா திக்கர் செய்யாது குருல்லா திக்கரன் கத்தி அதிகமா திக்கிறது செய்ய லா இலா இல்லல்லா குரான் ஓதுறது அடுத்தது வந்து ரமலான் மாதத்துல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல உள்ளது அதிகமா சதக்கா கொடுக்கணும் நம்பி உங்ககிட்ட கேட்கப்பட்டு யாரும் சொல்லல சதக்காக்கள் ஆக சிறந்த சதக்கா இது சொன்னாங்க ரமலான் மாதத்துல கொடுக்கக்கூடிய சதக்கா அதுலயும் குறிப்பாக சொந்த பந்தங்கள் நெருங்கிய உறவினர்கள் அக்கம் பக்கத்துக்காராக்கள் அல்லாவுக்காண்டி கொடுக்கறத பயப்பட வேணாம் அல்லாஹு யாரு கொடுப்பாங்களோ அவருக்கு அல்ல அள்ளி கொடுப்பான் யாரு எண்ணி எண்ணி சிலவழிப்பாரோ அவருக்கு அல்ல எண்ணி எண்ணி தான் கொடுப்பான் யார் அள்ளி வீசி சிலவழிப்பாரோ அல்ல அவருக்கு அள்ளி வீசி கொடுப்பான் அல்லாஹால கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களை சபபாக ஆக்கல்ல நீங்க கடை வியாபாரம் செய்யுங்க உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு இத்தனை செக்டர் இருக்கணும் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் இல்ல இது கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் அல்லாவுடைய முழு வாதாக்களும் அல்லாஹு தாலா கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்கள்ல அல்லாவுடைய வாதா வைக்கல பார்க்கிறது அல்லாவுடைய முழு வாதா எங்க இருக்கு ஈமால தக்குவாவுல அல்லாட பாதையில சிலவழிக்கிறதுல பாருங்க அல்லா சொன்னார் அம்மா நீ சிலவழிங்க அல்லா உங்களுக்கு தருவான் நீங்க அல்லா கடன் கொண்டு அல்லா உங்களுக்கு திருப்பி தருவான் பாருங்க அல்ல சதக்காண்ட வார்த்தையை சொல்லல ஹதியான வார்த்தையை சொல்லல கடன் என்று சொல்றான் ஏன் சதக்கா கொடுத்தா திருப்பி தருவார்னு எதிர்பார்க்க மாட்டேன் ஹதியா கொடுத்தா திருப்பி தருவார் எதிர்பார்க்க மாட்டேன் கடனை கொடுத்தா தந்தவனுக்கு தெரியும் எடுக்கணும் எடுத்தவனுக்கு தெரியும் கொடுக்கணும் அல்லா சொல்ல கடன் தாங்க நான் திருப்பி தாரு சும்மா தர மாட்டேன் ஏ சதக்காக்கள் கொடுக்கணும் சொந்த பந்தங்களுக்கு தேடி போய் கொடுக்கணும் குறிப்பாக பெண்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பெண்களே நீங்க அதிகமா சதக்கா செய்யுங்க நான் உங்களை நரகத்தில் ஆண்டேன் உங்களை அதிகமா நரகத்தில் ஆண்டேன் அது காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொன்னாங்க நீங்க கணவனுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கறீங்க பிள்ளைகள் அதிகமா திட்டுறீங்க ஏசுறீங்க அப்படி அவங்க பெண்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஏ மாஸ்டர் நிசா தசப்தக்குன நீங்க சதக்கா கொடுங்க வாக்சர் நல் இஸ்திஃபார் நீங்க அதிகமா இஸ்திஃபார் செய்யுங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் காரணம் என்னென்றா உங்களை அதிகமான பெண்களை நரகத்துல கண்டு சொன்னாங்க இன்னைக்கு பெண்கள் லேசா நரகத்தை தூரமா வழி நபி அவர் ரெண்டு விஷயத்தை சொல்லி இந்த அதிசல சதக்கா செய்யுங்க ரெண்டாவது அதிகமா பார்த்தீங்க எனவே சதக்காக்கள் கொடுக்கணும் சதக்காக்கள் அள்ளி வீசி செலவழிக்கணும் இதெல்லாம் தனி தலைப்பு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நாவ பாதுகாக்கணும் சொன்னாங்க ஒரு மனிதன் நோபடிச்சிருக்கிறார் கெட்ட